بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي خلق السماوات والأرض وجعل الظلمات والنور ثم الذين كفروا بربهم رَبِّهِمْ يَعْدِلُونَ هُوَ الَّذِي خَلَقَكُم مِّن طِينٍ ثُمَّ قَضَى أَجَلًا وَأَجَلٌ مُّسَمًّى عِندَهُ ثم أنتم تمترون وهو الله في السماوات وفي الأرض يعلم سركم وجهركم ويعلم ما تكسبون அத்தியாயம் அல் அன்ஆம் மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் நூற்றி அறுபத்தி ஐந்து அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் வானங்களையும் பூமியையும் படைத்து இருள்களையும் ஒளியையும் உருவாக்கியவனாகிய அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் அப்படியிருந்தும் சத்தியத்தை ஏற்க மறுத்தோர் மற்றவர்களையும் தம் இறைவனுக்கு சமமாக்குகின்றார்கள் அவன்தான் உங்களை களிமண்ணிலிருந்து படைத்தான் பிறகு உங்களுக்காக ஒரு வாழ்க்கை தவணையை நிர்ணயித்தான் மேலும் அவனிடத்தில் முடிவு செய்யப்பட்ட மற்றொரு தவணையும் உண்டு ஆனால் நீங்களோ சந்தேகத்தில் உழல்கின்றீர்கள் மேலும் அந்த ஏகனாகிய அல்லாஹுதான் வானங்களிலும் பூமியிலும் இறைவனாக இருக்கின்றான் உங்களுடைய மறைவான வெளிப்படையான அனைத்து நிலைமைகளையும் அவன் அறிகின்றான் மேலும் நீங்கள் சம்பாதிக்கின்ற நல்வினை தீவினை ஆகியவற்றையும் அறிகின்றான் وَمَا تَأْتِيهِمْ مِنْ آيَةٍ مِنْ آيَاتِ رَبِّهِمْ إِلَّا كَانُوا عَنْهَا مُعْرِضِينَ فَقَدْ كَذَّبُوا بِالْحَقِّ لَمَّا جَاءَهُمْ فسوف يأتيهم أنباء ما كانوا به يستهزئون أَلَمْ يَرَوْا كَمْ أَهْلَكْنَا مِنْ قَبْلِهِمْ مِنْ قَرْنٍ مَكْرٍ مَكَّنَّاهُمْ فِي الْأَرْضِ مَا لَمْ نُمَكِّنْ لَكُمْ وَأَرْسَلْنَا وَأَرْسَلْنَا السَّمَاءَ عَلَيْهِمْ مِدْرَارًا وَجَعَلْنَا الْأَنْهَارَ تَجْرِي مِنْ تَحْتِهِمْ فأهلكناهم بذنوبهم فأهلكناهم بذنوبهم وأنشأنا من بعدهم قرنا آخرين மக்களின் நிலை என்னவெனில் அவர்களுடைய அதிபதியின் சான்றுகளில் எந்த ஒரு சான்று அவர்களிடம் வந்தபோதும் அதனை அவர்கள் புறக்கணிப்பவர்களாகவே இருந்தனர் இவ்வாறே இப்போது அவர்களிடம் வந்துள்ள சத்தியத்தையும் அவர்கள் பொய் என்று சொல்கிறார்கள் எதனை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதனை பற்றிய சில செய்திகள் விரைவில் அவர்களிடம் வந்துவிடும் தத்தமது காலத்தில் ஆட்சியுரிமை பெற்றிருந்த எத்தனையோ சமூகத்தாரை இவர்களுக்கு முன்னர் நாம் அழித்து விட்டிருக்கிறோம் என்பதை இவர்கள் கவனிக்கவில்லையா உங்களுக்கு வழங்கிடாத ஆட்சி அதிகாரத்தை அவர்களுக்கு நாம் வழங்கி இருந்தோம் மேலும் அவர்களுக்காக நாம் வானத்திலிருந்து நன்கு மழை பொழிய வைத்தோம் மேலும் அவர்களுக்கு கீழே ஆறுகளையும் ஓடச் செய்தோம் ஆனால் இறுதியில் அவர்கள் நன்றி கொன்றபோது அவர்கள் செய்த பாவங்களினால் நாம் அவர்களை அழித்து விட்டோம் இன்னும் அவர்களுக்கு பகரமாக வேறு தலைமுறையினரை உருவாக்கினோம் وَلَوْ نَزَّلْنَا عَلَيْكَ كِتَابًا فِي قِرْطَاسٍ فَلَمَسُوهُ بِأَيْدِيهِمْ لَقَالَ الَّذِينَ كَفَرُوا إِنْ هَذَا إِلَّا سِحْرٌ مُبِينٌ وَقَالُوا لَوْلَا أُنْزِلَ عَلَيْهِ مَلَكٌ وَلَوْ أَنزَلْنَا مَلَكًا لَّقُضِيَ الْأَمْرُ ثُمَّ لَا يُنظَرُونَ وَلَوْ جَعَلْنَاهُ مَلَكًا لَّجَعَلْنَاهُ رَجُلًا وَلَلَبَسْنَا عَلَيْهِم مَّا يَلْبِسُونَ நபியே தாளில் எழுதப்பட்ட ஒரு வேதத்தை நாம் உம்மீது இறக்கி மக்கள் அதனை தம் கரங்களால் தொட்டு பார்த்தாலும் கூட சத்தியத்தை நிராகரிப்பவர்கள் இது அப்பட்டமான மந்திர வித்தையே அன்றி வேறில்லை என்றுதான் கூறியிருப்பார்கள் மேலும் இந்நபியிடத்தில் ஏன் ஒரு வானவர் அனுப்பப்படவில்லை என்றும் கேட்கின்றார்கள் வானவரை நாம் இறக்கி இருப்போமாயின் எப்போதோ விவகாரம் முடிந்துவிட்டிருக்கும் பிறகு அவர்களுக்கு எத்தகைய அவகாசமும் கிடைத்திருக்காது இன்னும் நாம் வானவரை நபியாக அனுப்ப நேர்ந்தால் கூட அவரை மனித உருவிலேயே அனுப்பி வைத்திருப்போம் மேலும் இப்போது இவர்கள் உழன்று கொண்டிருக்கின்ற சந்தேகத்திலேயே அப்போதும் உழன்று கொண்டிருக்கும்படி செய்திருப்போம் وَلَقَدِ اسْتُهْزِئَ بِرُسُلٍ مِّن قَبْلِكَ فَحَاقَ بِالَّذِينَ سَخِرُوا مِنْهُم مَّا كَانُوا بِهِ يَسْتَهْزِئُونَ قُلْ سِيرُوا فِي الْأَرْضِ ثُمَّ انظُرُوا كَيْفَ كَانَ عَاقِبَةُ الْمُكَذِّبِينَ நபியே உமக்கு முன்னரும் தூதர்களில் பலர் பரிகாசம் செய்யப்பட்டிருந்தார்கள் ஆயினும் அவர்களை கேலி செய்தவர்கள் எதனை குறித்து கேலி செய்து வந்தார்களோ அதுவே கடைசியில் அவர்களை சூழ்ந்து கொண்டது அவர்களிடம் நீர் கூறும் சற்று பூமியை சுற்றி பாருங்கள் பிறகு சத்தியத்தை பொய்யென்று உரைத்தவர்களின் முடிவு என்னவாயிற்று என்பதை கவனியுங்கள் قُل لِّلَّهِ كَتَبَ عَلَى نَفْسِهِ الرَّحْمَةَ لَيَجْمَعَنَّكُمْ إِلَى يَوْمِ الْقِيَامَةِ لَا رَيْبَ فِيهِ الَّذِينَ خَسِرُوا أَنفُسَهُمْ فَهُمْ لَا يُؤْمِنُونَ وَلَهُ مَا سَكَنَ فِي اللَّيْلِ وَالنَّهَارِ وَهُوَ السَّمِيعُ الْعَلِيمُ قُلْ أَغَيْرَ اللَّهِ أَتَّخِذُ وَلِيًّا فَاطِرَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَهُوَ يُطْعِمُ وَلَا يُطْعَمُ قُلْ إِنِّي أُمِرْتُ أَنْ أَكُونَ أَوَّلَ مَنْ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 படைத்தவனாகிய அல்லாஹுவை அன்றி வேறு ஒருவரை நான் பாதுகாவலனாக எடுத்துக் கொள்வேனா அவன் உணவு வழங்குபவனே என்று உணவை பெறுபவன் அல்ல மேலும் நீர் கூறுவீராக அவன் முன்னிலையில் சிறம்பணிவோரில் முதன்மையானவனாய் நான் ஆகிவிட வேண்டும் என்பதே எனக்கு இடப்பட்ட கட்டளையாகும் இன்னும் எனக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது இறைவனுக்கு இணை வைப்போரில் ஒருவராய் ஒருபோதும் நீர் ஆகிவிடாதீர் கூறுவீராக நான் என்னுடைய அதிபதியின் கட்டளைக்கு அடிபணியாது போனால் ஒரு மாபெரும் பயங்கரமான நாளின் தண்டனையை அனுபவிக்க வேண்டி வருமே என்று நிச்சயம் நான் அஞ்சுகின்றேன் அன்றைய நாளில் தண்டனையிலிருந்து எவர் காப்பாற்றப்படுகின்றாரோ அவருக்கு உண்மையில் அல்லாஹ் தன் பெருங்கருணையை பொழிந்து விட்டான் இதுதான் தெளிவான வெற்றியாகும் அல்லாஹ் உமக்கு ஏதேனும் தீங்கினை தந்துவிட்டால் அதிலிருந்து உம்மை காப்பாற்றுபவர் அவனை தவிர வேறு யாரும் இல்லை மேலும் அவன் உமக்கு ஏதேனும் நன்மையளித்து செழிப்புறச் செய்வானாகில் அவன் யாவற்றின் மீதும் மிக்க ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான் அவன் தன் அடிமைகள் மீது முழு அதிகாரமுடையவன் மேலும் அவன் நுண்ணறிவாளனாகவும் யாவற்றையும் நன்கு தெரிந்தவனாகவும் இருக்கின்றான் قُلْ أَيُّ شَيْءٍ أَكْبَرُ شَهَادَةً قُلِ اللَّهُ شَهِيدٌ بَيْنِي وَبَيْنَكُمْ وَأُوحِيَ إِلَيَّ هَذَا الْقُرْآنُ لِأُنذِرَكُم بِهِ وَمَن بَلَغَ أئنكم لَتَشْهَدُونَ أَنَّ مَعَ اللَّهِ آلِهَةً أُخْرَى قُل لَّا أَشْهَدُ قُل إِنَّمَا هُوَ إِلَٰهٌ وَاحِدٌ وَإِنَّنِي بَرِيءٌ مِّمَّا تُشْرِكُونَ الَّذِينَ آتَيْنَاهُمُ الْكِتَابَ يَعْرِفُونَهُ كَمَا يَعْرِفُونَ أَبْنَاءَهُمْ الَّذِينَ خَسِرُوا أَنفُسَهُمْ فَهُمْ لَا يُؤْمِنُونَ وَمَنْ أَظْلَمُ مِمَّنِ افْتَرَى عَلَى اللَّهِ كَذِبًا أَوْ كَذَّبَ بِآيَاتِهِ إِنَّهُ لَا يُفْلِحُ الظَّالِمُونَ நீர் கேளும் யாருடைய சாட்சி எல்லாவற்றையும் விட மேலானது நீர் கூறும் எனக்கும் உங்களுக்கும் இடையில் அல்லாஹ் சாட்சியாக இருக்கின்றான் மேலும் இந்த குரான் எனக்கு வகி மூலம் அருளப்பட்டது எதற்காகவெனில் உங்களையும் இன்னும் யார் யாரையெல்லாம் இது எட்டுகிறதோ அவர்களையும் இதன் மூலம் நான் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடன் மற்ற கடவுள்களும் இருக்கிறார்கள் என்பதற்கு உண்மையிலேயே நீங்கள் சாட்சியம் கூற முடியுமா நான் அவ்வாறு ஒருபோதும் சாட்சியளிக்க மாட்டேன் என்று கூறுவீராக சின்னமாக அல்லாஹுதான் ஏக இறைவன் மேலும் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் இணை வைப்பு செயல்களிலிருந்து முற்றிலும் நான் விலகியவனாவேன் என்றும் கூறுவீராக யாருக்கு நாம் வேதத்தை அருளினோமோ அவர்கள் தம் குழந்தைகளை ஐயமர அறிந்து கொள்வது போல் இந்த விஷயத்தையும் நன்கறிவார்கள் ஆயினும் எவர்கள் தம்மை தாமே பேரிழப்புக்கு ஆளாகி கொண்டார்களோ அவர்கள் இதனை ஏற்பதில்லை அல்லாவின் மீது பொய்யை ஏற்றி சொல்பவனை விட அல்லது அவனுடைய சான்றுகளை பொய்யென வாதிடுபவனை விட அக்கிரமக்காரன் யார் இத்தகைய அக்கிரமக்காரர்கள் சின்னமாக ஒருபோதும் வெற்றியடைய மாட்டார்கள் وَيَوْمَ نَحْشُرُهُمْ جَمِيعًا ثُمَّ نَقُولُ لِلَّذِينَ أَشْرَكُوا أَيْنَ شُرَكَاؤُكُمُ الَّذِينَ كُنتُمْ تَزْعُمُونَ ثُمَّ لَمْ تَكُنْ فِتْنَتُهُمْ إِلَّا أَن قَالُوا وَاللَّهِ رَبِّنَا مَا كُنَّا مُشْرِكِينَ انظُرْ كَيْفَ كَذَبُوا عَلَى أَنفُسِهِمْ أنفسهم وضل عنهم ما كانوا يفترون மேலும் அந்நாளில் அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுவோம் பிறகு இறைவனுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தவர்களிடம் உங்களுடைய கடவுளென கருதி யார் யாரையெல்லாம் நீங்கள் இறைவனுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தீர்களோ அவர்கள் எங்கே என்று நாம் கேட்போம் எங்கள் இறைவனாகிய உன்மீது ஆணையாக நாங்கள் ஒருபோதும் இணை வைப்போராக இருக்கவில்லை என்று ஒரு பொய்யை கூறுவதை தவிர வேறு எந்த ஒரு குழப்பத்தையும் அவர்கள் விளைவிக்க மாட்டார்கள் பாருங்கள் அவ்வேளை அவர்கள் தங்களை பற்றியே எவ்வாறெல்லாம் பொய்யுரைக்கின்றார்கள் மேலும் அங்கு அவர்களின் போலி கடவுள்கள் எல்லாம் அவர்களை விட்டு காணாமல் போய்விடும் وَمِنْهُمْ مَنْ يَسْتَمِعُ إِلَيْكَ وَجَعَلْنَا عَلَى قُلُوبِهِمْ أَكِنَّةً أَن يَفْقَهُوهُ وَفِي آذَانِهِمْ وَقْرًا وَإِن يَرَوْا كُلَّ آيَةٍ لَّا يُؤْمِنُوا بِهَا حَتَّى إِذَا جَاءُوكَ يُجَادِلُونَكَ يَقُولُ الَّذِينَ كَفَرُوا يَقُولُ الَّذِينَ كَفَرُوا إِنْ هَذَا إِلَّا أَسَاطِيرُ الْأَوَّلِينَ وَهُمْ يَنْهَوْنَ عَنْهُ وَيَنْأَوْنَ عَنْهُ وَإِنْ يُهْلِكُونَ إِلَّا أَنفُسَهُمْ وَمَا يَشْعُرُونَ அவர்களில் சிலர் நீங்கள் கூறுவதை செவிசாய்த்து கேட்கின்றார்கள் ஆயினும் நிலைமை என்னவெனில் நாம் அவர்களுடைய இதயங்களில் திரையை போட்டிருக்கின்றோம் இதனால் அவர்கள் அதனை கொஞ்சமும் புரிந்து கொள்வதில்லை மேலும் அவர்களுடைய காதுகளை நாம் மந்தமாக்கி விட்டோம் எல்லாவற்றையும் செவியேற்ற பிறகும் எதனையும் செவியேற்காதவர்கள் போல் இருக்கின்றார்கள் அவர்கள் எந்த ஒரு சான்றினை பார்த்தாலும் அதன் மீது நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் எந்த அளவுக்கெனில் உம்மிடம் வந்து அவர்கள் தர்க்கம் புரியும் போது அவர்களில் யார் நிராகரித்திட வேண்டும் என முடிவு செய்துள்ளார்களோ அவர்கள் இந்த அறிவுரைகள் அனைத்தையும் கேட்ட பின்பும் இவை முன்னோர்களின் கட்டுக்கதைகளே தவிர வேறில்லை என்றுதான் கூறுகிறார்கள் அவர்கள் இந்த சத்தியத்தை ஏற்க விடாமல் மக்களையும் தடுக்கிறார்கள் தாமும் இதை விட்டு விலகி ஓடுகிறார்கள் இவ்வாறு செய்வதனால் அவர்கள் உமக்கு ஏதோ தீங்கு இழைத்துக் கொண்டிருப்பதாக நினைக்கின்றனர் உண்மையில் அவர்கள் தங்களை தாங்களே அழிவுக்குள்ளாக்கிக் கொள்கின்றனர் ஆனால் அதை பற்றி அவர்கள் உணர்வதில்லை وَلَوْ تَرَى إِذْ وُقِفُوا عَلَى النَّارِ فَقَالُوا يَا لَيْتَنَا نُرَدُّ وَلَا نُكَذِّبَ بِآيَاتِ رَبِّنَا وَنَكُونَ مِنَ الْمُؤْمِنِينَ بَلْ بَدَا لَهُم مَّا كَانُوا يُخْفُونَ مِن قَبْلُ وَلَوْ رُدُّوا لَعَادُوا لِمَا نُهُوا عَنْهُ وَإِنَّهُمْ لَكَاذِبُونَ وَقَالُوا إِنْ هِيَ إِلَّا حَيَاتُنَا الدُّنْيَا وَمَا نَحْنُ بِمَبْعُوثِينَ وَلَوْ تَرَى إِذْ وُقِفُوا عَلَى رَبِّهِمْ قَالَ أَلَيْسَ هَذَا بِالْحَقِّ قَالُوا بَلَى وَرَبِّنَا قَالَ فَذُوقُوا الْعَذَابَ بِمَا كُنتُمْ تَكْفُرُونَ அந்தோ நரகத்தின் விளிம்பில் அவர்கள் நிறுத்தப்படும் போது அந்நிலையை நீர் பார்க்க வேண்டுமே அந்த நேரத்தில் அந்தோ நாங்கள் உலகிற்கு திரும்பிச் செல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அவ்வாறு கிடைத்தால் எங்களுடைய இறைவனின் சான்றுகளை பொய்யென்று வாதிடாமல் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக திகழ்ந்திருப்போமே என்று அவர்கள் புலம்புவார்கள் அவர்கள் இவ்வாறு கூறுவதற்கு காரணம் முன்பு எந்த உண்மையை அவர்கள் மூடி மறைத்திருந்தார்களோ அந்த உண்மை அப்போது அவர்கள் முன்னால் எந்த திரையுமின்றி தெளிவாகிவிட்டிருக்கும் ஒருவேளை அவர்கள் முந்தைய வாழ்க்கைக்கே திரும்ப அனுப்பப்பட்டாலும் தடுக்கப்பட்டிருந்த செயல்களையே மீண்டும் செய்வார்கள் சின்னமாக அவர்கள் பொய்யர்கள் தாம் ஆகையால் தான் உலகிற்கு திரும்ப அனுப்பப்பட்டால் நம்பிக்கை கொள்வோம் என்று பொய் சொல்கிறார்கள் இவ்வுலகில் அவர்கள் கூறுகிறார்கள் வாழ்க்கை என்பது நம்முடைய இவ்வுலக வாழ்க்கை மட்டும்தான் மேலும் நாம் இறந்த பிறகு ஒருபோதும் திரும்ப எழுப்பப்பட மாட்டோம் அவர்கள் தம் அதிபதியின் திருமுன் நிறுத்தப்படும் காட்சியை நீர் காண வேண்டுமே அப்போது அவன் அவர்களிடம் வினவுவான் இது உண்மையல்லவா அதற்கு அவர்கள் ஆம் எங்கள் அதிபதியே இது உண்மையேதான் என பதில் கூறுவார்கள் அதற்கு அவன் கூறுவான் சரி நீங்கள் இந்த உண்மையை நிராகரித்துக் கொண்டிருந்ததற்காக வேதனையை சுவையுங்கள் قد خسر الذين كذبوا بلقاء الله حَتَّى إِذَا جَاءَتْهُمُ السَّاعَةُ بَغْتَةً قَالُوا يَا حَسْرَتَنَا عَلَى مَا فَرَّطْنَا فِيهَا وَهُمْ يَحْمِلُونَ أَوْزَارَهُمْ عَلَى ظُهُورِهِمْ ألا ساء ما يزرون وما الحياة الدنيا إلا لعب ولهو وَلَلدَّارُ الْآخِرَةُ خَيْرٌ لِّلَّذِينَ يَتَّقُونَ أَفَلَا تَعْقِلُونَ அல்லாஹுவை சந்திக்க இருப்பதை பொய்யென்று வாதித்தவர்கள் பேரிழப்புக்குள்ளாகிவிட்டார்கள் எந்த அளவுக்கெனில் அந்நேரம் திடீரென்று வந்துவிடும் போது ஐயோ இவ்விஷயத்தில் நாம் எத்தகைய குறைபாடுகளை செய்துவிட்டோம் என்று இவர்கள் புலம்புவார்கள் அப்பொழுது அவர்களின் நிலை எப்படி இருக்கும் எனில் தங்களுடைய பாவச் சுமைகளை தங்களுடைய முதுகுகளில் சுமந்தவாறு இருப்பார்கள் பாருங்கள் அவர்கள் சுமந்து கொண்டிருப்பது எத்துணை கெட்டது உலக வாழ்க்கை என்பது விளையாட்டும் வேடிக்கையுமே அன்றி வேறில்லை உண்மையில் எவர்கள் தீய நடத்தையை தவிர்க்க விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு மறுமையின் இல்லமே மிகவும் நலமுடையதா இருக்கும் அவ்வாறிருக்க நீங்கள் பகுத்தறிவை பயன்படுத்த மாட்டீர்களா قَدْ نَعْلَمُ إِنَّهُ لَيَحْزُنُكَ الَّذِي يَقُولُونَ فَإِنَّهُمْ لَا يُكَذِّبُونَكَ وَلَكِنَّ الظَّالِمِينَ بِآيَاتِ اللَّهِ يَجْحَدُونَ وَلَقَدْ كُذِّبَتْ رُسُلٌ مِّن قَبْلِكَ فَصَبَرُوا عَلَى مَا كُذِّبُوا وَأُوذُوا حَتَّى أَتَاهُمْ نَصْرُنَا وَلَا مُبَدِّلَ لِكَلِمَاتِ اللَّهِ وَلَقَدْ جَاءَكَ مِن نَّبَإِ الْمُرْسَلِينَ وَإِن كَانَ كَبُرَ عَلَيْكَ إِعْرَاضُهُمْ فَإِنِ اسْتَطَعْتَ أَن تَبْتَغِيَ نَفَقًا فِي الْأَرْضِ أَوْ سُلَّمًا فِي السَّمَاءِ فَتَأْتِيَهُم بِآيَةٍ وَلَوْ شَاءَ اللَّهُ لَجَمَعَهُمْ عَلَى الْهُدَى فَلَا تَكُونَنَّ مِنَ الْجَاهِلِينَ إِنَّمَا يَسْتَجِيبُ الَّذِينَ يَسْمَعُونَ وَالْمَوْتَى يَبْعَثُهُمُ اللَّهُ ثُمَّ إِلَيْهِ يُرْجَعُونَ நபியே இவர்கள் புனைந்து கூறுபவை சின்னமாக உம்மை கவலையில் ஆழ்த்துகின்றன என்பதை நாம் அறிவோம் ஆனால் உண்மையில் அவர்கள் உம்மை பொய்யரென்று தூற்றவில்லை மாறாக அல்லாஹுவின் வசனங்களையே இவ்வக்கிரமக்காரர்கள் மறுக்கின்றனர் உமக்கு முன்னரும் தூதர்கள் பலர் பொய்யர் என்று தூற்றப்பட்டுள்ளார்கள் ஆனால் நம்முடைய உதவி அவர்களிடம் வரும் வரை பொய்யர்கள் என்று தாம் தூற்றப்பட்டதையும் தங்களுக்கு இழைக்கப்பட்ட துன்பங்களையும் பொறுமையுடன் அவர்கள் சகித்துக் கொண்டிருந்தனர் அல்லாஹுவின் வாக்குகளை மாற்றுவதற்கான வல்லமையுடையவர் எவரும் இல்லை இன்னும் முந்தைய நபிமார்களுக்கு ஏற்பட்ட நிலைமைகளின் செய்திகள் உமக்கு கிடைத்தே இருக்கின்றன இருப்பினும் இம்மக்கள் புறக்கணிப்பதை உம்மால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்றால் உமக்கு வலிமை இருக்குமாயின் பூமியில் சுரங்க வழியை தேடியோ வானில் ஏணி வைத்து ஏறியோ ஏதேனும் ஒரு சான்றினை நீர் அவர்களிடம் கொண்டு வர முயற்சி செய்தீராக அல்லாஹு நாடியிருந்தால் நிச்சயமாக அவர்கள் எல்லோரையும் நேர்வழியில் ஒன்று திரட்டி இருப்பான் எனவே அறிவிலிகளில் நீரும் ஒருவராகி விடாதீர் செவியுறுபவர்கள்தான் சத்திய அழைப்பை ஏற்றுக்கொள்வார்கள் இறந்து போனவர்களை அல்லாஹ் அடக்கத்தலங்களிலிருந்து எழுப்பியே தீருவான் பிறகு அவர்கள் அவனிடமே நீதி விசாரணைக்காக கொண்டு வரப்படுவார்கள் وقالوا لولا نزل عليه آية من ربه قل إن الله قادر على أن يَأْتِ لَآيَةً وَلَكِنَّ أَكْثَرَهُمْ لَا يَعْلَمُونَ وَمَا مِن دَابَّةٍ فِي الْأَرْضِ وَلَا طَائِرٍ يَطِيرُ جناحيه إلا أمم أمثالكم ما فرطنا في الكتاب من شيء ثم إلى ربهم يحشرون وَالَّذِينَ كَذَّبُوا بِآيَاتِنَا صُمٌّ وَبُكْمٌ فِي الظُّلُمَاتِ مَن يَشَاءِ اللَّهُ يُضْلِلْهُ وَمَن يَشَاء يَجْعَلْهُ عَلَى صِرَاطٍ இந்த நபி மீது அவருடைய இறைவனிடமிருந்து ஏதேனும் ஒரு சான்று இறக்கப்பட்டிருக்க கூடாதா என்று அவர்கள் வினவுகிறார்கள் நீர் கூறும் சான்றினை இறக்குவதற்கு அல்லாஹு முழு ஆற்றல் பெற்றவன்தான் ஆயினும் அவர்களில் பெரும்பாலோர் அறியாமையில் இருக்கின்றார்கள் பூமியில் வாழும் எல்லா பிராணிகளும் தன் இரு சிறகுகளின் துணை கொண்டு பறந்து செல்லும் எல்லா பறவைகளும் உங்களைப் போன்ற உயிரினங்களாகவே இருக்கின்றன என்பதை கவனியுங்கள் நாம் அவர்களை பற்றி பதிவு செய்வதில் யாதொரு குறையையும் வைக்கவில்லை பிறகு இவர்கள் அனைவரும் தம் இறைவனிடமே ஒன்று சேர்க்கப்படுவார்கள் ஆயினும் எவர்கள் நம்முடைய சான்றுகளை பொய்யென வாதிடுகின்றார்களோ அவர்கள் செவிடர்களாயும் ஊமையர்களாயும் இருள்களில் உடன்று கொண்டும் இருக்கின்றார்கள் தான் நாடுகின்றவர்களை அல்லாஹு வழிகேட்டில் சிக்க வைக்கிறான் மேலும் தான் நாடுகின்றவர்களை நேர்வழியில் செலுத்துகின்றான் قُلْ أَرَأَيْتَكُمْ إِنْ أَتَاكُمْ عَذَابُ اللَّهِ أَوْ أَتَتْكُمُ السَّاعَةُ أَغَيْرَ اللَّهِ تَدْعُونَ إِن كُنتُمْ صَادِقِينَ بَلْ إِيَّاهُ تَدْعُونَ فَيَكْشِفُ مَا تَدْعُونَ إِلَيْهِ إِن شَاءَ وَتَنسَوْنَ مَا تُشْرِكُونَ இவர்களிடம் நீர் கூறும் அல்லாஹ்விடமிருந்து ஏதேனும் பெருந்துன்பம் உங்களுக்கு வந்துவிடும் போது அல்லது உங்களுக்கு இறுதி நேரம் வந்துவிடும் போது அப்போது அல்லாஹுவை என்று வேறு ஒருவரையா அழைக்கிறீர்கள் நீங்கள் வாய்மையுடையோராயின் சற்று சிந்தித்து கூறுங்கள் உண்மையில் நீங்கள் அல்லாகவே அழைக்கின்றீர்கள் பிறகு எதற்காக அவனை அழைக்கின்றீர்களோ அத்துன்பத்தை அவன் நாடினால் உங்களை விட்டு நீக்கி விடுகின்றான் இறைவனோடு நீங்கள் இணை வைக்கும் கடவுள்களை இத்தகைய சந்தர்ப்பங்களில் மறந்து விடுகின்றீர்கள் وَلَقَدْ أَرْسَلْنَا إِلَى أُمَمٍ مِّن قَبْلِكَ فَأَخَذْنَاهُم بِالْبَأْسَاءِ وَالضَّرَّاءِ لَعَلَّهُمْ يَتَضَرَّعُونَ فَلَوْلَا إِذْ جَاءَهُم بَأْسُنَا تَضَرَّعُوا وَلَكِن قَسَتْ قُلُوبُهُمْ وَزَيَّنَ لَهُمُ الشَّيْطَانُ مَا كَانُوا يَعْمَلُونَ فَلَمَّا نَسُوا مَا ذُكِّرُوا بِهِ فَتَحْنَا عَلَيْهِمْ أَبْوَابَ كُلِّ شَيْءٍ حَتَّى إِذَا فَرِحُوا بِمَا أُوتُوا أَخَذْنَاهُمْ بَغْتَةً حَتَّى حَتَّى إِذَا فَرِحُوا بِمَا أُوتُوا أَخَذْنَاهُمْ بَغْتَةً فَإِذَا هُمْ مُبْلِسُونَ فَقُطِعَ دَابِرُ الْقَوْمِ الَّذِينَ ظَلَمُوا والحمد لله رب العالمين நபியே உமக்கு முன்னரும் பல சமூகத்தாரிடம் நாம் தூதர்களை அனுப்பியிருந்தோம் மேலும் அச்சமூகத்தார் நமக்கு பணிந்திட வேண்டும் என்பதற்காக அவர்களை துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாக்கினோம் ஆனால் நம்மிடமிருந்து இவர்களுக்கு துன்பங்கள் வந்தபோது இவர்கள் ஏன் பணியவில்லை உண்மை யாதனில் இவர்களுடைய உள்ளங்கள் அதிகம் இறுகிவிட்டன மேலும் இவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்களை சைத்தான் இவர்களுக்கு அழகாக்கி காண்பித்துக் கொண்டிருந்தான் பின்னர் அவர்களுக்கு போதிக்கப்பட்ட நல்லுரைகளை அவர்கள் மறந்துவிட்ட போது அருள் வளங்களின் அனைத்து வாயில்களையும் அவர்களுக்காக நாம் திறந்து விட்டோம் எதுவரையெனில் தங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இன்ப நலன்களில் அவர்கள் திளைத்திருந்த போது திடீரென்று அவர்களை நாம் பிடித்தோம் அப்போது அவர்கள் முற்றிலும் நிராசை கொண்டோராய் ஆகிவிட்டனர் இவ்வாறு அக்கிரமம் செய்த அச்சமுதாயத்தினர் அடியோடு வேறறுக்கப்பட்டார்கள் அகிலங்களின் அதிபதியாகிய அல்லாவுக்கே அனைத்து புகழும் உரியதாகும் அவனே அக்கிரமக்காரர்களை வேறறுத்தான் قُلْ أَرَأَيْتُمْ إِنْ أَخَذَ اللَّهُ سَمْعَكُمْ وَأَبْصَارَكُمْ وَخَتَمَ عَلَى قُلُوبِكُمْ مَنْ إِلَٰهٌ غَيْرُ اللَّهِ يَأْتِيكُمْ بِهِ انظر كيف نصرف الآيات ثم هم يصدفون قل أرأيتكم إن أتاكم عذاب الله بغتة أو جهرة هل يهلك إلا القوم الظالمون நபியே நீர் அவர்களிடம் கேளும் அல்லாஹ் உங்களின் செவிப்புலனையும் பார்வை புலனையும் பறித்து உங்கள் இதயங்களிலும் முத்திரையிட்டு விட்டால் அல்லாஹுவை தவிர வேறு எந்த கடவுளால் இவ்வாற்றல்களை உங்களுக்கு திரும்ப தர முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்தீர்களா நம்முடைய சான்றுகளை மீண்டும் மீண்டும் அவர்கள் முன் எப்படி வைக்கிறோம் என்பதையும் பிறகு அவர்கள் எவ்வாறெல்லாம் அவற்றை புறக்கணித்துக் கொண்டே செல்கின்றார்கள் என்பதையும் பாருங்கள் திடீரென்றோ முன்னறிவிப்புடனோ அல்லாவின் தண்டனை உங்களிடம் வந்துவிடுமாயின் அக்கிரமக்காரர்கள் தவிர வேறு எவரேனும் அழிக்கப்படுவார்களா இதனை நீங்கள் எப்பொழுதேனும் சிந்தித்ததுண்டா என்று நீர் கேளும் وَمَا نُرْسِلُ الْمُرْسَلِينَ إِلَّا مُبَشِّرِينَ وَمُنذِرِينَ فَمَنْ آمَنَ وَأَصْلَحَ فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ وَالَّذِينَ كَذَّبُوا بِآيَاتِنَا يَمَسُّهُمُ الْعَذَابُ بِمَا كَانُوا يَفْسُقُونَ நல்லவர்களுக்கு நற்செய்தி கூறுபவர்களாகவும் தீயவர்களை எச்சரிப்பவர்களாகவும் திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தூதர்களை அனுப்புகின்றோம் பிறகு எவர்கள் அத்தூதர்கள் கூறுவனவற்றை ஏற்றுக்கொண்டு மேலும் தமது நடத்தையை திருத்திக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள் மேலும் நமது திருவசனங்களை பொய் என்று வாதித்தவர்கள் நமக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருந்ததன் காரணமாக தண்டனையை அனுபவித்தே தீருவார்கள் قُل لَّا أَقُولُ لَكُمْ عِندِي خَزَائِنُ اللَّهِ وَلَا أَعْلَمُ الْغَيْبَ وَلَا أَقُولُ لَكُمْ إِنِّي مَلَكٌ إِنْ أَتَّبِعُ إِلَّا مَا يُوحَى إِلَيَّ قُلْ هَلْ يَسْتَوِي الْأَعْمَى وَالْبَصِيرُ أَفَلَا تَتَفَكَّرُونَ நபியே இவர்களிடம் கூறும் அல்லாஹுவின் கருவூலங்கள் என்னிடம் உள்ளன என்றும் மறைவானவற்றை நான் அறிகிறேன் என்றும் உங்களிடம் நான் கூறவில்லை மேலும் நான் ஒரு வானவர் என்றும் கூறவில்லை என் மீது இறக்கி அருளப்படுகின்ற வகையை மட்டுமே நான் பின்பற்றுகின்றேன் மேலும் நீர் அவர்களிடம் கேளும் பார்வையுள்ளவனும் பார்வையற்றவனும் சமமாவார்களா நீங்கள் சிந்திக்கவே மாட்டீர்களா وَأَنذِرْ بِهِ الَّذِينَ يَخَافُونَ أَن يُحْشَرُوا إِلَى رَبِّهِمْ لَيْسَ لَهُم مِّن دُونِهِ وَلِيٌّ وَلَا شَفِيعٌ لَّعَلَّهُمْ يَتَّقُونَ وَلَا تَطْرُدِ الَّذِينَ يَدْعُونَ رَبَّهُمْ رَبَّهُمْ بِالْغَدَاةِ وَالْعَشِيِّ يُرِيدُونَ وَجْهَهُ مَا عَلَيْكَ مِنْ حِسَابِهِمْ مِنْ شَيْءٍ وَمَا مِنْ حِسَابِكَ عَلَيْهِمْ مِنْ شَيْءٍ ما عليك من حسابهم من شيء وما من حسابك عليهم من شيء فتطردهم فتكون من الظالمين மேலும் நபியே தங்கள் இறைவன் முன்னிலையில் தாம் கொண்டு வந்து நிறுத்தப்படுவோம் என்றும் அந்நாளில் அல்லாஹுவை தவிர தங்களுக்கு பாதுகாப்பு அளித்து உதவி புரிபவரோ பரிந்துரை செய்பவரோ வேறு யாரும் இல்லை என்றும் அஞ்சக்கூடிய மக்களுக்கு நீர் இந்த வகி மூலம் அறிவுரை கூறுவீராக இந்த அறிவுரையால் உணர்வு பெற்று அவர்கள் இரையற்றமுள்ள நடத்தையை மேற்கொள்ளக்கூடும் மேலும் எவர்கள் காலையிலும் மாலையிலும் தங்களுடைய இறைவனை பிரார்த்தித்த வண்ணம் இருக்கின்றார்களோ இன்னும் அவனுடைய உவப்பை தேடிய வண்ணம் இருக்கின்றார்களோ அவர்களை நீர் உம்மை விட்டு விரட்டி விடாதீர் அவர்களுடைய கேள்வி கணக்குகளிலிருந்து எந்த சுமையும் உங்கள் மீதில்லை உம்முடைய கேள்வி கணக்கிலிருந்து எந்த சுமையும் அவர்கள் மீதில்லை இதன் பின்னரும் நீர் அவர்களை விரட்டிவிட்டால் அக்கிரமக்காரர்களில் நீரும் ஒருவராகி விடுவீர் وَكَذَلِكَ فَتَنَّا بَعْضَهُم بِبَعْضٍ لِيَقُولُوا أَهَؤُلَاءِ مَنَّ اللَّهُ عَلَيْهِمْ مِنْ بَيْنِنَا أَلَيْسَ اللَّهُ بِأَعْلَمَ بِالشَّاكِرِينَ الشاكرين وَإِذَا جَاءَكَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِآيَاتِنَا فَقُلْ سَلَامٌ عَلَيْكُمْ كَتَبَ رَبُّكُمْ عَلَى نَفْسِهِ الرَّحْمَةَ أَنَّهُ مَنْ عَمِلَ مِنْكُمْ سُوءًا بِجَهَالَةٍ ثُمَّ تَابَ مِنْ بَعْدِهِ وَأَصْلَحَ فَأَنَّهُ غَفُورٌ رَحِيمٌ وَكَذَلِكَ نُفَصِّلُ الْآيَاتِ وَلِتَسْتَبِينَ تستبين سبيل المجرمين உண்மையில் இவ்வாறு நாம் அவர்களில் சிலரை வேறு சிலரை கொண்டு சோதனைக்குள்ளாக்கியுள்ளோம் இதன் விளைவாக அவர்கள் இவர்களை பார்த்து நம்மிடையே அல்லாஹின் அருட்கொடைகளை பெற்றவர்கள் இவர்கள்தாமா என்று கூறுகின்றனர் ஆம் தனக்கு நன்றி செலுத்துவோரை இவர்களை விட அல்லாஹ் அதிகம் அறிந்தவன் அல்லவா நம்முடைய வசனங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் உம்மிடம் வந்தால் அவர்களிடம் நீர் கூறும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் உங்களின் இறைவன் கருணை பொழிவதை தன் மீது கடமையாக்கி கொண்டுள்ளான் மேலும் அவனுடைய கருணையின் வெளிப்பாடு இது உங்களில் எவரேனும் அறியாமையால் ஒரு தவறை செய்துவிட்டு பின்னர் அதற்காக மன்னிப்பு கோரி மேலும் தன்னை திருத்திக் கொண்டால் சின்னமாக அல்லாஹ் அவரை மன்னித்து விடுகின்றான் மேலும் அவருடன் இரக்கத்தோடு நடந்து கொள்கின்றான் மேலும் குற்றவாளிகளின் வழி இதுதான் என்று ஐயமர தெளிவாகிவிட வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நாம் நம்முடைய சான்றுகளை தெள்ளத் தெளிவாய் விவரிக்கின்றோம் قُلْ إِنِّي نُهِيتُ أَنْ أَعْبُدَ الَّذِينَ تَدْعُونَ مِن دُونِ اللَّهِ قُل لَّا أَتَّبِعُ أَهْوَاءَكُمْ قَدْ ضَلَلْتُ إِذًا وَمَا أَنَا مِنَ الْمُهْتَدِينَ قُلْ إِنِّي عَلَى بَيِّنَةٍ مِّن رَّبِّي ربي وَكَذَّبْتُم بِهِ مَا عِندِي مَا تَسْتَعْجِلُونَ بِهِ إِنِ الْحُكْمُ إِلَّا لِلَّهِ يَقُصُّ الْحَقَّ وَهُوَ خَيْرُ الْفَاصِلِينَ நபியே இவர்களிடம் நீர் கூறும் நீங்கள் அல்லாஹுவை விடுத்து வேறு யார் யாரையெல்லாம் அழைத்து பிரார்த்திக்கின்றீர்களோ அவர்களுக்கு அடிபணிய கூடாது என்று நான் தடுக்கப்பட்டுள்ளேன் நீர் கூறும் நான் உங்களின் விருப்பங்களை பின்பற்ற மாட்டேன் அவ்வாறு பின்பற்றினால் நான் வழி தவறியவனாகி விடுவேன் இன்னும் நேர்வழி அடைந்தவர்களிலும் நான் சேர முடியாது நீர் கூறும் சின்னமாக நான் என்னுடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள தெளிவான சான்றின் மீதே நிலைத்துள்ளேன் நீங்களோ அதனை பொய்யென கூறிவிட்டீர்கள் எது சீக்கிரம் வர வேண்டும் என்று நீங்கள் அவசரப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அதை கொண்டு வரும் ஆற்றல் என்னிடத்தில் இல்லை தீர்ப்பின் அனைத்து அதிகாரங்களும் அல்லாஹுக்குத்தான் உரியன அவன்தான் சத்தியத்தை தெளிவாய் விவரிக்கின்றான் மேலும் அவன்தான் தீர்ப்பு வழங்குவோரில் மிகச்சிறந்தவன் قُل لَّوْ أَنَّ عِندِي مَا تَسْتَعْجِلُونَ بِهِ لَقُضِيَ الْأَمْرُ بَيْنِي وَبَيْنَكُمْ وَاللَّهُ أَعْلَمُ بِالظَّالِمِينَ மேலும் நீர் கூறும் நீங்கள் எது சீக்கிரம் வர வேண்டும் என்று அவசரப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அதை கொண்டு வரும் ஆற்றல் என்னிடத்தில் இருந்திருக்குமேயானால் எனக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள விவகாரம் எப்போதோ தீர்க்கப்பட்டிருக்கும் ஆயினும் இத்தகைய அக்கிரமக்காரர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் நன்கறிந்தே இருக்கின்றான் وعنده مفاتح الغيب لا يعلمها إلا هو وَيَعْلَمُ مَا فِي الْبَرِّ وَالْبَحْرِ وَمَا تَسْقُطُ مِنْ وَرَقَةٍ إِلَّا يَعْلَمُهَا وَلَا حَبَّةٍ فِي ظُلُمَاتِ الْأَرْضِ وَلَا رَطْبٍ وَلَا يَابِسٍ إِلَّا فِي كِتَابٍ مُبِينٍ மறைவானவற்றின் திறவுகோள்கள் அவனிடமே உள்ளன அவற்றை அவனை தவிர வேறு யாரும் அறிவதில்லை கடலிலும் தரையிலும் இருப்பவை அனைத்தையும் அவன் அறிந்திருக்கின்றான் மரத்திலிருந்து எந்த இலையும் அவன் அறியாமல் உதிர்வதில்லை பூமியின் இருள்களினுள் மறைந்திருக்கும் எந்த விதையையும் அவன் அறியாமல் இல்லை பசுமையான மற்றும் உலர்ந்த அனைத்துமே தெளிவான ஓர் ஏட்டில் பதிக்கப்பட்டிருக்கின்றன وَهُوَ الَّذِي يَتَوَفَّاكُم بِاللَّيْلِ وَيَعْلَمُ مَا جَرَحْتُم بِالنَّهَارِ ثُمَّ يَبْعَثُكُمْ فِيهِ لِيُقْضَى أَجَلٌ مُّسَمًّى ثُمَّ إِلَيْهِ مَرْجِعُكُمْ ثُمَّ يُنَبِّئُكُم بِمَا كُنتُمْ تَعْمَلُونَ وَهُوَ الْقَاهِرُ فَوْقَ عِبَادِهِ وَيُرْسِلُ عَلَيْكُمْ حَفَظَةً حَتَّى إِذَا جَاءَ أَحَدَكُمُ الْمَوْتُ تَوَفَّتْهُ رُسُلُنَا وَهُمْ لَا يُفَرِّطُونَ அவனே இரவில் உங்கள் உயிர்களை கைப்பற்றுகின்றான் இன்னும் நீங்கள் பகலில் செய்கின்ற செயல்கள் அனைத்தையும் அறிகின்றான் பிறகு மறுநாள் இந்த வாழ்க்கை எனும் செயற்களத்தில் மீண்டும் உங்களை எழுப்புகின்றான் நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை தவணையை நிறைவு செய்யும் பொருட்டு இறுதியில் நீங்கள் அவனிடமே செல்ல வேண்டியிருக்கிறது அப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பது பற்றி உங்களுக்கு அவன் அறிவித்து விடுவான் அவன் தன்னுடைய அடிமைகள் மீது பேரதிகாரம் கொண்டவனாக இருக்கின்றான் மேலும் உங்களை கண்காணிப்பவர்களை நியமித்து அனுப்புகின்றான் எதுவரையெனில் உங்களில் ஒருவருக்கு மரண நேரம் வந்துவிட்டால் அவன் அனுப்பிய வானவர்கள் அவருடைய உயிரை கைப்பற்றுகின்றார்கள் மேலும் அவர்கள் தமது கடமையினை நிறைவேற்றுவதில் எவ்வித குறையும் வைப்பதில்லை إلى الله مولاهم الحق ألا له الحكم وهو أسرع الحاسبين பிறகு அனைவரும் தங்களின் உண்மையான அதிபதியாகிய அல்லாஹுவிடமே திரும்ப கொண்டு வரப்படுவார்கள் அறிந்து கொள்ளுங்கள் தீர்ப்பு வழங்கும் அனைத்து அதிகாரங்களும் அவனுக்கே உரியனவாகும் மேலும் அவன் கணக்கு வாங்குவோரில் மிக விரைவானவன் يُنَجِّيكُم مِّن ظُلُمَاتِ الْبَرِّ وَالْبَحْرِ تَدْعُونَهُ تَضَرُّعًا وَخُفْيَةً لَّئِنْ أَنجَانَا مِنْ هَٰذِهِ لَنَكُونَنَّ مِنَ الشَّاكِرِينَ قُلِ اللَّهُ يُنَجِّيكُم مِّنْهَا وَمِن كُلِّ كَرْبٍ ثُمَّ أَنْتُمْ تُشْرِكُونَ நபியே நீர் இவர்களிடம் கேளும் தரை மற்றும் கடலின் இருள்களின் அபாயங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவோர் யார் துன்பம் வரும்போது நடுங்கியவாறும் மெதுவாகவும் யாரிடம் நீங்கள் இறைஞ்சுகின்றீர்கள் இத்துன்பங்களிலிருந்து அவன் எங்களை காப்பாற்றிவிட்டால் நாங்கள் நிச்சயம் நன்றி செலுத்துவோராயிருப்போம் என்று யாரிடம் கூறுகின்றீர்கள் قُلْ هُوَ الْقَادِرُ عَلَى أَن يَبْعَثَ عَلَيْكُمْ عَذَابًا مِّن فَوْقِكُمْ أَوْ مِن تَحْتِ أَرْجُلِكُمْ أَوْ يَلْبِسَكُمْ شِيَعًا وَيُذِيقَ بَعْضَكُمْ بَأْسَ بَعْضٍ انظر كيف نصرف الآيات لعلهم يفقهون وكذب به قومك وهو الحق قل لست عليكم بوكيل لِكُلِّ نَبَإٍ مُسْتَقَرٌّ وَسَوْفَ تَعْلَمُونَ நீர் கூறும் இத்துன்பங்களில் இருந்தும் மற்றும் எல்லாவிதமான இடர்களில் இருந்தும் உங்களை காப்பாற்றுபவன் அல்லாஹுதான் இதற்கு பின்னரும் நீங்கள் அவனுக்கு இணை வைக்கின்றீர்களே நபியே நீர் கூறும் உங்களுக்கு மேலிருந்தோ உங்களின் கால்களுக்கு கீழே இருந்தோ ஏதேனும் ஒரு வேதனையை உங்கள் மீது இறக்கவும் அல்லது உங்களை பல்வேறு கூட்டங்களாக பிரித்து உங்களில் ஒரு கூட்டத்தார் கொடுக்கும் துன்பத்தை மற்றோர் கூட்டத்தார் சுவைக்கும்படி செய்யவும் அவன் ஆற்றல் உள்ளவன் பாருங்கள் அவர்கள் உண்மையை உணரும் பொருட்டு நம் சான்றுகளை எவ்வாறெல்லாம் மீண்டும் மீண்டும் அவர்கள் முன் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் நபியே உம்முடைய சமுதாயத்தினர் இதனை பொய் என்று வாதிட்டுக் கொண்டிருக்கின்றனர் இருந்த போதிலும் இதுதான் உண்மை நான் உங்களுக்கு பொறுப்பாளனாக நியமிக்கப்படவில்லை என்பதை அவர்களிடம் நீர் கூறிவிடும் ஒவ்வொரு செய்திக்கும் அது வெளிப்படுவதற்கென குறிப்பிட்ட காலம் இருக்கிறது இறுதி முடிவு என்னவென்று விரைவில் உங்களுக்கு தெரிந்துவிடும் وَإِذَا رَأَيْتَ الَّذِينَ يَخُوضُونَ فِي آيَاتِنَا فَأَعْرِضْ عَنْهُمْ حَتَّى حَتَّى يَخُوضُوا فِي حَدِيثٍ غَيْرِهِ وَإِمَّا يُنْسِيَنَّكَ الشَّيْطَانُ فَلَا تَقْعُدْ بَعْدَ الذِّكْرَى مَعَ الْقَوْمِ الظَّالِمِينَ وَمَا عَلَى الَّذِينَ يَتَّقُونَ مِنْ حِسَابِهِمْ مِنْ شَيْءٍ وَلَكِنْ ذِكْرَى لَعَلَّهُمْ يَتَّقُونَ மேலும் நபியே நம் வசனங்கள் பற்றி குறை கூறிக் கொண்டிருப்போரை நீர் கண்டால் அவர்கள் அதனை விட்டு வேறு பேச்சில் ஈடுபடும் வரை நீர் அவர்களை விட்டு ஒதுங்கிவிடும் மேலும் எப்பொழுதேனும் சைத்தான் உம்மை மறதியில் ஆழ்த்திவிட்டால் அந்த தவறை உணர்ந்து கொண்ட பிறகு அக்கிரமம் செய்யும் கூட்டத்தாரோடு நீர் உட்காராதீர் அவர்களுடைய கேள்வி கணக்குகளில் எதற்கும் இரையச்சமுடையோர் பொறுப்பாளிகள் அல்ல ஆயினும் அறிவுரை கூறுவது அவர்கள் மீது கடமையாகும் இதனால் அவர்கள் அந்த மக்கள் தவறான போக்கிலிருந்து விலகிக் கொள்ளக்கூடும் اتخذوا دينهم لعبا ولهوا وغرتهم الحياة الدنيا وذكر بِهِ أَن تُبْسَلَ نَفْسٌ بِمَا كَسَبَتْ لَيْسَ لَهَا مِن دُونِ اللَّهِ وَلِيٌّ وَلَا شَفِيعٌ وَإِن تَعْدِلْ كُلَّ عَدْلٍ لَّا يُؤْخَذْ مِنْهَا أُولَئِكَ الَّذِينَ أُبْسِلُوا بِمَا كَسَبُوا لَهُمْ شَرَابٌ مِّنْ حَمِيمٍ وَعَذَابٌ أَلِيمٌ بِمَا كَانُوا يَكْفُرُونَ யார் தங்களுடைய தீன் எனும் வாழ்க்கை நெறியை விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் ஆக்கிக் கொண்டார்களோ அவர்களை நீர் விட்டுவிடும் உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்திவிட்டது ஆனால் எந்த மனிதனும் தான் செய்த தீய செயல்களின் காரணமாக துன்பத்தால் பீடிக்கப்படாமல் இருக்க இந்த குரானை கொண்டு நல்லுரை கூறி எச்சரித்துக் கொண்டே இருப்பீராக அப்படி பீடிக்கப்பட்டால் அல்லாஹ்விடமிருந்து அவனுக்கு பாதுகாப்பளித்து உதவி புரிபவரோ பரிந்துரை செய்பவரோ எவரும் இருக்க மாட்டார்கள் மேலும் தன் கைவசத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் ஈடாக செலுத்தி அதிலிருந்து விடுபட நாடினாலும் அதுவும் அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏனெனில் அவர்கள் தாம் சம்பாதித்த தீவனைகளின் காரணமாக பீடிக்கப்பட்டிருந்தார்கள் சத்தியத்தை அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்த காரணத்தால் நன்கு கொதிக்கும் நீரும் துன்புறுத்தும் வேதனையும் தான் அவர்களுக்கு கிடைக்கும் قُلْ أَنَدْعُو مِن دُونِ اللَّهِ مَا لَا يَنفَعُنَا وَلَا يَضُرُّنَا وَنُرَدُّ عَلَى أَعْقَابِنَا بَعْدَ إِذْ هَدَانَا اللَّهُ كَالَّذِي اسْتَهْوَتْهُ الذي استهوته الشياطين في الأرض حيران له أصحاب يدعونه إلى الهدى إنا قل إن هدى الله هو الهدى وَأُمِرْنَا لِنُسْلِمَ لِرَبِّ الْعَالَمِينَ وَأَنْ أَقِيمُوا الصَّلَاةَ وَاتَّقُوهُ وَهُوَ الَّذِي إِلَيْهِ تُحْشَرُونَ நபியே அவர்களிடம் நீர் கேளும் அல்லாஹுவை விடுத்து எங்களுக்கு நன்மையோ தீமையோ அளித்திட முடியாதவற்றிடமா நாங்கள் பிரார்த்திப்போம் அல்லாஹ் எங்களை நேரான வழியில் செலுத்திய பிறகு முந்தைய நிராகரிப்பு நிலைக்கு நாங்கள் திரும்பி விடுவோமா ஒருவருக்கு அவருடைய நண்பர்கள் நேர்வழி காட்டி எங்களிடம் வந்துவிடு என அழைத்துக் கொண்டிருக்கும் போது செய்தான்கள் அவரை வழிகெடுத்து அதன் காரணமாக பூமியில் அவர் தட்டழிந்து திருவதைப் போன்று நாங்களும் ஆகிவிடுவோமா என்ன நபியே நீர் கூறும் உண்மையில் அல்லாஹு காட்டும் வழியே நேர்வழியாகும் அகிலம் அனைத்திற்கும் அதிபதியான இறைவனுக்கு நாங்கள் முற்றிலும் அடிபணிந்து வாழ வேண்டுமென கட்டளையிடப்பட்டுள்ளோம் மேலும் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் நீங்கள் அவனிடமே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்றும் நாங்கள் கட்டளையிடப்பட்டுள்ளோம் وَهُوَ الَّذِي خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ بِالْحَقِّ وَيَوْمَ يَقُولُ كُن فَيَكُونُ قَوْلُهُ الْحَقُّ وَلَهُ الْمُلْكُ يَوْمَ يُنفَخُ فِي الصُّورِ عالم الغيب والشهادة وهو الحكيم الخبير வானங்களையும் பூமியையும் சத்தியத்தின் அடிப்படையில் படைத்தவன் அவனே மேலும் எந்நாளில் அவன் ஆகுக என்று கூறுவானோ அந்நாளில் அந்த மறுமை ஆகிவிடும் அவனுடைய கூற்றுத்தான் முற்றிலும் உண்மையானது மேலும் எந்நாளில் சூரியனும் எக்காலம் ஊதப்படுமோ அந்நாளில் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அவனுக்கே உரியதாயிருக்கும் அவன் மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான் மேலும் அவனே நுண்ணறிவாளனாகவும் அனைத்தும் தெரிந்தவனாகவும் இருக்கின்றான் وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ آزَرَ أَتَتْ تَتَّخِذُ أَصْنَامًا آلِهَةً إِنِّي أَرَاكَ وَقَوْمَكَ فِي ضَلَالٍ مُبِينٍ وَكَذَلِكَ نُرِي إِبْرَاهِيمَ مَلَكُوتَ السَّمَاوَاتِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَلِيَكُونَ مِنَ الْمُوقِنِينَ فَلَمَّا جَنَّ عَلَيْهِ اللَّيْلُ رَأَى كَوْكَبًا قَالَ هَذَا رَبِّي فَلَمَّا أَفَلَ قَالَ لَا أُحِبُّ الْآفِلِينَ மேலும் இப்ராஹிம் தம் தந்தை ஆசரை நோக்கி சிலைகளையா நீங்கள் கடவுளராக்குகின்றீர்கள் நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய சமூகத்தாரும் வெளிப்படையான வழிகேட்டில் இருப்பதை நான் காண்கின்றேன் என்று கூறிய சந்தர்ப்பத்தை நீர் நினைவு கூறும் இவ்வாறே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அமைப்பை நாம் இப்ராஹிமுக்கு காண்பித்துக் கொடுத்தோம் உறுதியான நம்பிக்கையுடையோரில் ஒருவராய் அவர் திகழ வேண்டும் என்பதற்காக எனவே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 من المشركين وَحَاجَّهُ قَوْمُهُ قَالَ أَتُحَاجُّونِّي فِي اللَّهِ وَقَدْ هَدَانِ وَلَا أَخَافُ مَا تُشْرِكُونَ بِهِ إِلَّا أَن يَشَاءَ رَبِّي شَيْئًا وَسِعَ رَبِّي كُلَّ شَيْءٍ عِلْمًا வானங்களையும் பூமியையும் படைத்தவனின் பக்கம் ஒரு மனத்துடன் என் முகத்தை நான் திருப்பிவிட்டேன் மேலும் ஒருபோதும் நான் இணை வைப்பவர்களில் உள்ளவன் அல்ல என்று கூறினார் மேலும் அவருடைய சமூகத்தார் அவரிடம் தர்க்கம் செய்தபோது அவர் தம் சமூகத்தாரை நோக்கி கூறினார் சின்னமாக அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டியிருக்க அவனை பற்றியா என்னிடம் நீங்கள் தர்க்கம் செய்கின்றீர்கள் மேலும் எவற்றை நீங்கள் இறைவனுக்கு இணை வைக்கின்றீர்களோ அவற்றுக்கு நான் அஞ்ச மாட்டேன் என் இறைவன் நாடினால்தான் எது ஒன்றும் நிகழ முடியும் என் இறைவனின் ஞானம் அனைத்தையும் சூழ்ந்துள்ளது நீங்கள் நல்லுணர்வு பெற மாட்டீர்களா وَكَيْفَ أَخَافُ مَا أَشْرَكْتُم أَشْرَكْتُمْ وَلَا تَخَافُونَ أَنَّكُمْ أَشْرَكْتُمْ بِاللَّهِ مَا لَمْ يُنَزِّلْ بِهِ عَلَيْكُمْ سُلْطَانًا فَأَيُّ الْفَرِيقَيْنِ أَحَقُّ بِالْأَمْنِ إِن كُنتُمْ تَعْلَمُونَ الَّذِينَ آمَنُوا وَلَمْ يَلْبِسُوا إِيمَانَهُم بِظُلْمٍ أُولَئِكَ لَهُمُ الْأَمْنُ وَهُمْ مُهْتَدُونَ எவற்றை குறித்து இவை இறைமையில் கூட்டானவைதாம் என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் அல்லாஹு உங்களுக்கு இறக்கி வைத்திடவில்லையோ அவற்றை அவனுக்கு இணையாக்க நீங்கள் அஞ்சாத போது நீங்களாகவே ஏற்படுத்தி கொண்ட கடவுளர்க்கு நான் எப்படி அஞ்சுவேன் எனவே நம் இரு கூட்டத்தாரில் அச்சமற்று வாழ்வதற்கு அதிகம் தகுதியுடையோர் யார் நீங்கள் அறிவுடையோராயின் இதற்கு பதில் தாருங்கள் எவர்கள் நம்பிக்கை கொண்டு பிறகு தம் நம்பிக்கையை இணை வைப்பு எனும் அநீதியால் மாசுபடுத்தவில்லையோ அவர்களுக்கே உண்மையில் அமைதி உண்டு மேலும் அவர்களே நேர்வழி அடைந்தவர்கள் ஆவார்கள் وَتِلْكَ حُجَّتُنَا آتَيْنَاهَا إِبْرَاهِيمَ عَلَى قَوْمِهِ نَرْفَعُ دَرَجَاتٍ مَّن نَّشَاءُ إِنَّ رَبَّكَ حَكِيمٌ عَلِيمٌ மேலும் இப்ராஹிம் தம்முடைய சமூகத்தாருக்கு எதிராக வாதம் புரிய நாம் அவருக்கு வழங்கிய ஆதாரங்கள் இவைதாம் நாம் நாடுகின்றவர்களுக்கு உயர்ந்த படித்தரங்களை வழங்குகின்றோம் நிச்சயமாக உம்முடைய இறைவன் நுண்ணறிவாளனும் பேரறிவாளனுமாவான் وَوَهَبْنَا لَهُ إِسْحَاقَ وَيَعْقُوبَ كُلًّا هَدَيْنَا وَنُوحًا هَدَيْنَا مِن قَبْلُ وَمِن ذُرِّيَّتِهِ دَاوُودَ وَسُلَيْمَانَ وَأَيُّوبَ وَيُوسُفَ وَمُوسَى وَهَارُونَ وَكَذَلِكَ نَجْزِي الْمُحْسِنِينَ الْمُحْسِنِينَ وَزَكَرِيَّا وَيَحْيَى وَعِيسَى وَإِلْيَاسَ كُلٌّ مِنَ الصَّالِحِينَ وإسماعيل واليسع ويونس ولوطا وكلا فضلنا على العالمين ومن آبائهم وذرياتهم وإخوانهم وَاجْتَبَيْنَاهُمْ وَهَدَيْنَاهُمْ إِلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ பிறகு நாம் இப்ராஹீமுக்கு இஸ்ஹாக் யாக்கூபு போன்ற வழித்தோன்றல்களையும் வழங்கினோம் மேலும் ஒவ்வொருவருக்கும் நேர்வழி காட்டினோம் எத்தகைய வழி எனில் அதற்கு முன்பு நூகுக்கும் அந்த நேர்வழியினை காட்டியிருந்தோம் மேலும் இப்ராஹிமுடைய வழித்தோன்றலை சார்ந்த தாவூத் சுலைமான் ஐயூப் யூசுப் மூசா ஹாரூன் ஆகியோருக்கும் நேர்வழி காட்டினோம் இவ்வாறு நாம் நல்லவர்களுக்கு அவர்களுடைய நற்செயல்களுக்காக கூலி வழங்குகின்றோம் மேலும் அவருடைய வழித்தோன்றலை சேர்ந்த ஜக்கரியா யசையா ஈசா இல்லியாஸ் ஆகியோருக்கும் நாம் நேர்வழி காட்டினோம் அவர்கள் ஒவ்வொருவரும் உத்தமர்களாய் இருந்தார்கள் அவருடைய பாரம்பரியத்தில் இஸ்மாயில் அல் எசல் யூனுஸ் லூத் ஆகியோருக்கும் நேர்வழி காட்டினோம் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அகிலத்தான் அனைவரையும் விட மேலான சிறப்பினை வழங்கினோம் மேலும் அவர்களின் மூதாதையர் வழித்தோன்றல்கள் மற்றும் அவர்களின் சகோதரர்கள் ஆகியோரில் எத்தனையோ பேருக்கு நாம் நற்பேற்றினை வழங்கினோம் நமது பணிகளுக்காக அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை நேரிய வழியில் செலுத்தினோம் ذَلِكَ هُدَى اللَّهِ يَهْدِي بِهِ مَن يَشَاءُ مِنْ عِبَادِهِ وَلَوْ أَشْرَكُوا لَحَبِطَ عَنْهُمْ مَا كَانُوا يَعْمَلُونَ أُولَٰئِكَ الَّذِينَ آتَيْنَاهُمُ الْكِتَابَ وَالْحُكْمَ وَالنُّبُوَّةَ فَإِنْ يَكْفُرْ بِهَا هَؤُلَاءِ فَقَدْ وَكَّلَ وَوَكَّلْنَا بِهَا قَوْمًا لَّيْسُوا بِهَا بِكَافِرِينَ أُولَئِكَ الَّذِينَ هَدَى اللَّهُ فَبِهُدَاهُ مُقْتَدِهِ قُل لَّا أَسْأَلُكُمْ عَلَيْهِ أَجْرًا إِنْ هُوَ إِلَّا ذِكْرَى لِلْعَالَمِينَ இது அல்லாஹுடைய வழிகாட்டுதலாகும் தன்னுடைய அடியார்களில் தான் நாடுவோர்க்கு இதன் மூலம் அவன் வழிகாட்டுகின்றான் ஆனால் அவர்கள் இறைவனுக்கு இணை வைத்திருப்பார்களாயின் அவர்கள் செய்தவை யாவும் வீணாகி போயிருக்கும் இவர்களுக்கு தாம் நாம் வேதத்தையும் ஞானத்தையும் தூதுத்துவத்தையும் வழங்கியிருந்தோம் இனி மக்காவாசிகளான இம்மக்கள் இந்த அருப்படைகளை ஏற்க மறுப்பார்களாயின் மறுத்துவிட்டு போகட்டும் நாம் இந்த அருப்படையை வேறு மக்களிடம் ஒப்படைத்திருக்கின்றோம் அவர்களோ அதனை மறுப்பவர்களாக இல்லை நபியே அவர்கள்தான் அல்லாஹினால் நேர் வழிகாட்டப்பட்டவர்கள் அவர்களுடைய வழியினையே நபியே நீரும் பின்பற்றிச் செல்வீராக நான் இந்த அழைப்பு பணிக்காக எந்தவித கூலியையும் உங்களிடம் கோரவில்லை என்று கூறுவீராக இது அகிலத்தார் அனைவருக்கும் உரிய ஓர் அறிவுரையே ஆகும் وَمَا قَدَرُوا اللَّهَ حَقَّ قَدْرِهِ إِذْ قَالُوا مَا أَنزَلَ اللَّهُ عَلَى بَشَرٍ مِّن شيء قُلْ مَنْ أَنزَلَ الْكِتَابَ الَّذِي جَاءَ بِهِ مُوسَى نُورًا وَهُدًى لِلنَّاسِ تَجْعَلُونَهُ قَرَاطِيسَ تُبْدُونَهَا وَتُخْفُونَ كَثِيرًا وَعُلِّمْتُم مَّا لَمْ تَعْلَمُوا أَنتُمْ وَلَا آبَاؤُكُمْ يَقُلِ اللَّهُ ثُمَّ ذَرْهُمْ فِي خَوْضِهِمْ يَلْعَبُونَ وَهَذَا كِتَابٌ أَنزَلْنَاهُ مُبَارَكٌ مُصَدِّقٌ يُصَدِّقُ الَّذِي بَيْنَ يَدَيْهِ وَلِتُنذِرَ أُمَّ الْقُرَى وَمَنْ حَوْلَهَا وَالَّذِينَ يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ يُؤْمِنُونَ بِهِ وَهُمْ عَلَى صَلَاتِهِمْ يُحَافِظُونَ அல்லாஹுவை எவ்வாறு மதிப்பிட வேண்டுமோ அவ்வாறு அவர்கள் மதிப்பிடவில்லை அதனால்தான் அல்லாஹ் எந்த மனிதன் மீதும் எதனையும் இறக்கிடவில்லை என்று அவர்கள் கூறினார்கள் மூசா கொண்டு வந்த வேதத்தை இறக்கியவன் யார் என்று அவர்களிடத்தில் நீர் கேளும் அதுவோ மனிதர்களுக்கு ஒளியாகவும் நேர்வழியாகவும் திகழ்ந்தது அதனை நீங்கள் பகுதி பகுதிகளாய் பிரித்து அதில் சிலவற்றை வெளிப்படுத்துகின்றீர்கள் பெரும்பாலானவற்றை மறைத்து விடுகின்றீர்கள் மேலும் நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் அறிந்திராதவையெல்லாம் எதன் மூலம் உங்களுக்கு புகட்டப்பட்டதோ அதனை இறக்கியவன் யார் அல்லாஹுதான் என்று கூறுவீராக அவர்களை தங்களின் வீண் விவாதங்களிலேயே விளையாடிக் கொண்டிருக்குமாறு விட்டுவிடுவீராக அந்த வேதத்தை போன்றே இதுவும் ஒரு வேதமாகும் இதனை நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம் இது அருள்வளம் மிக்கதாகவும் தனக்கு முன்னால் வந்த வேதத்தை மெய்ப்படுத்துவதாகவும் இருக்கின்றது மேலும் இந்த தலைநகரான மக்காவிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் வசிப்பவர்களுக்கு நீர் எச்சரிக்கை செய்வதற்காகவும் இது அருளப்பட்டுள்ளது மேலும் எவர்கள் மறுமையை நம்புகிறார்களோ அவர்கள் இவ்வேதத்தையும் நம்புவார்கள் தமது தொழுகையிலும் பேணுதலாக இருப்பார்கள் وَمَنْ أَظْلَمُ مِمَّنِ افْتَرَى عَلَى اللَّهِ كَذِبًا أَوْ قَالَ أُوحِيَ إِلَيَّ وَلَمْ يُوحَ إِلَيْهِ شَيْءٌ وَمَنْ قَالَ سَأُنْزِلُ مِثْلَ مَا أَنْزَلَ اللَّهُ وَلَوْ تَرَى إِذِ الظَّالِمُونَ فِي غَمَرَاتِ الْمَوْتِ وَالْمَلَائِكَةُ بَاسِطُو أَيْدِيهِمْ أَخْرِجُوا أَنفُسَكُمْ ۖ الْيَوْمَ تُجْزَوْنَ عَذَابَ الْهُونِ بِمَا كُنتُمْ تَقُولُونَ عَلَى اللَّهِ غَيْرَ الْحَقِّ وَكُنتُمْ عَن آيَاتِهِ تَسْتَكْبِرُونَ وَلَقَدْ جِئْتُمْ جِئْتُمُونَا فُرَادَى كَمَا خَلَقْنَاكُمْ أَوَّلَ مَرَّةٍ وَتَرَكْتُم مَّا خَوَّلْنَاكُمْ وَرَاءَ ظُهُورِكُمْ وَمَا نَرَى مَعَكُمْ شُفَعَاءَكُمُ الَّذِينَ زَعَمْتُمْ أَنَّهُمْ فِيكُمْ شُرَكَاءَ لَقَدْ تَقَطَّعَ بَيْنَكُمْ وَضَلَّ عَنكُم مَّا كُنتُمْ تَزْعُمُونَ அல்லாஹுவின் மீது பொய்யை புனைந்து கூறுபவனை விட அல்லது தனக்கு வகி வராத நிலையில் தனக்கு வகி வருவதாக சொல்பவனை விட மேலும் அல்லாஹு இறக்கி வைத்தது போன்று அதற்கு போட்டியாக நானும் இறக்கி காண்பிப்பேன் என்று பிதற்றுபவனை விட கொடிய அக்கிரமக்காரன் யார் அந்தோ இந்த அக்கிரமக்காரர்கள் மரண வேதனைகளில் சிக்கியிருக்கும் போது நீர் பார்க்க வேண்டும் மேலும் வானவர்கள் தங்கள் கரங்களை நீட்டியவாறு உங்களுடைய உயிர்களை கொடுங்கள் அல்லாஹுவை பற்றி உண்மைக்கு புறம்பானவற்றை நீங்கள் கூறிக்கொண்டிருந்ததாலும் அவனுடைய வசனங்களை புறக்கணித்து நீங்கள் ஆணவம் கொண்டிருந்ததாலும் இன்று உங்களுக்கு இழிவுமிக்க வேதனை கூலியாக தரப்படுகின்றது என்று கூறுவார்கள் மேலும் அல்லாஹு கூறுவான் நாம் முதன் முதலில் உங்களை படைத்தது போன்று நீங்கள் இப்போது தன்னந்தனியாக எம்மிடம் வந்துவிட்டீர்கள் நாம் உலகில் உங்களுக்கு வழங்கியவை அனைத்தையும் உங்களுக்கு பின்னால் விட்டுவிட்டு வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய செயல்களை நிறைவேற்றுவதில் அல்லாஹுக்கு இணையாக யார் யாரையெல்லாம் நீங்கள் கருதி வந்தீர்களோ அத்தகைய உங்கள் பரிந்துரையாளர்களையும் இப்போது உங்களுடன் காணவில்லையே உங்களுக்கிடையில் இருந்த அனைத்து தொடர்புகளும் முறிந்துவிட்டன மேலும் உங்களுக்கு உதவுவார்கள் என்று நீங்கள் கருதி வந்த அனைவரும் உங்களை விட்டு காணாமல் போய்விட்டார்கள் إِنَّ اللَّهَ فَالِقُ الْحَبِّ وَالنَّوَى يُخْرِجُ الْحَيَّ مِنَ الْمَيِّتِ وَمُخْرِجُ الْمَيِّتِ مِنَ الْحَيِّ ذَلِكُمُ اللَّهُ فَأَنَّى تُؤْفَكُونَ فَأَنَّى فَالِقُ الْإِصْبَاحِ وَجَعَلَ اللَّيْلَ سَكَنًا وَالشَّمْسَ وَالْقَمَرَ حُسْبَانًا ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزِ الْعَلِيمِ சின்னமாக விதையையும் கொட்டையையும் வெடிக்கச் செய்பவன் அல்லாஹுதான் உயிரில்லாததிலிருந்து உயிருள்ளதையும் அவனே வெளிக்கொணர்கின்றான் மேலும் உயிருள்ளதிலிருந்து உயிர் இல்லாததை வெளிப்படுத்துபவனும் அவனே இப்பணிகள் அனைத்தையும் செய்கின்றவன் அல்லாஹுதான் இதற்கு பிறகும் நீங்கள் எங்கே வழிமாறி சென்று கொண்டிருக்கின்றீர்கள் இரவை அகற்றி வைகரை பொழுதை வெளிப்படுத்துபவனும் அவனே இரவை அமைதி பெறும் நேரமாக அமைத்தவனும் அவனே சூரியன் சந்திரனுடைய உதயம் மறைவு ஆகியவற்றின் கணக்கினை வரையறுத்தவனும் அவனே இது பேரறிவு கொண்டவனும் வல்லமை மிக்கவனுமான இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதாகும் وَهُوَ الَّذِي جَعَلَ لَكُمُ النُّجُومَ لِتَهْتَدُوا بِهَا فِي ظُلُمَاتِ الْبَرِّ وَالْبَحْرِ قَدْ فَصَّلْنَا الْآيَاتِ لِقَوْمٍ يَعْلَمُونَ وَهُوَ الَّذِي أَنشَأَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ فَمُسْتَقَرٌّ وَمُسْتَقَرٌّ وَمُسْتَوْدَعٌ قَدْ فَصَّلْنَا الْآيَاتِ لِقَوْمٍ يَفْقَهُونَ அவனே உங்களுக்காக நட்சத்திரங்களை படைத்தான் அவற்றின் மூலம் தரை மற்றும் கடலின் இருள்களில் நீங்கள் வழி தெரிந்து கொள்வதற்காக சின்னமாக அறிவாற்றல் கொண்ட சமுதாயத்தினருக்கு நாம் சான்றுகளை விவரித்து கூறிவிட்டோம் மேலும் அவனே ஓர் உயிரிலிருந்து உங்களை படைத்தான் பிறகு ஒவ்வொருவருக்கும் ஒரு தங்குமிடமும் இருக்கிறது ஒப்படைக்கப்படும் இடமும் இருக்கிறது புரிந்து கொள்ளும் சமூகத்தினருக்கு இத்தகைய சான்றுகளை எல்லாம் நாம் விளக்கி கூறிவிட்டோம் وَهُوَ الَّذِي أَنزَلَ مِنَ السَّمَاءِ مَاءً أَخْرَجْنَا بِهِ نَبَاتَ كُلِّ شَيْءٍ فَأَخْرَجْنَا مِنْهُ خَضِرًا فَأَخْرَجْنَا مِنْهُ خَضِرًا نُخْرِجُ مِنْهُ حَبًّا حبا متراكبا ومن النخل من طلعها قنوان دانيه وَمِنَ النَّخْلِ مِن طَلْعِهَا قِنْوَانٌ دَانِيَةٌ وَجَنَّاتٍ مِّنْ أَعْنَابٍ وَالزَّيْتُونَ وَالرُّمَّانَ مُشْتَبِهًا وَغَيْرَ مُتَشَابِهٍ انظروا إلى ثمره إذا أثمر وينعه إن في ذلكم لآيات لقوم وَجَعَلُوا لِلَّهِ شُرَكَاءَ الْجِنَّ وَخَلَقَهُمْ وَخَرَقُوا لَهُ بَنِينَ وَبَنَاتٍ بِغَيْرِ عِلْمٍ سُبْحَانَهُ وَتَعَالَى عَمَّا يَصِفُونَ மேலும் வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்தவன் அவனே அதன் வாயிலாக எல்லா விதமான தாவரங்களையும் வெளியாக்கினோம் பின்னர் அதிலிருந்து பசுமையான பயிர்களை உருவாக்கி அவற்றிலிருந்து அடர்த்தியான தானிய மணிகளை வெளிப்படுத்தினோம் மேலும் பேரிச்ச மரத்தின் பாலையிலிருந்து சுமை தாழாமல் தொங்கிக் கொண்டிருக்கும் பல குறைகளையும் வெளிப்படுத்தினோம் ஒன்றோடொன்று ஒப்பானவையாகவும் அதே நேரத்தில் தனித்தனிமைகளும் கொண்ட திராட்சை ஜெய்தூன் என்கிற ஒலிவும் மாதுளை ஆகியவற்றின் தோட்டங்களையும் அமைத்திருக்கின்றோம் இவை பருவ காலத்தில் எவ்வாறு கணிகின்றன என்பதனை சற்று ஆழ்ந்து சிந்தியுங்கள் இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு சின்னமாக இவற்றில் பல சான்றுகள் உள்ளன இருந்தும் மக்கள் ஜின்களை அல்லாஹுக்கு இணையாக்கிவிட்டார்கள் உண்மை யாதனில் அவன்தான் அந்த ஜின்களை படைத்தவன் மேலும் அவர்கள் அறியாமையினால் அல்லாஹுக்கும் ஆண் மக்களும் பெண் மக்களும் இருப்பதாக புனைந்து கூறுகிறார்கள் ஆனால் அவனோ தூய்மையானவன் மேலும் இவ்வாறு அவர்கள் புனைந்து கூறுபவற்றிலிருந்து அல்லாஹு உயர்ந்தவனாவான் أَنَّى يَكُونُ لَهُ وَلَدٌ وَلَمْ تَكُنْ لَهُ صَاحِبَةٌ وَخَلَقَ كُلَّ شَيْءٍ وَهُوَ بِكُلِّ شَيْءٍ عَلِيمٌ ذَلِكُمُ اللَّهُ رَبُّكُمْ لَا إِلَٰهَ إِلَّا هُوَ خَالِقُ كُلِّ شَيْءٍ فَاعْبُدُوهُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ وَكِيلٌ لَا تُدْرِكُهُ الْأَبْصَارُ وَهُوَ يُدْرِكُ الْأَبْصَارَ وَهُوَ اللَّطِيفُ الْخَبِيرُ வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன் அவனே அவனுக்கு மனைவியே இல்லாத போது குழந்தை எப்படி இருக்க முடியும் அவனே ஒவ்வொன்றையும் படைத்திருக்கின்றான் மேலும் ஒவ்வொன்றை பற்றியும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் அவன்தான் உங்களை படைத்து பரிபாலிப்பவனாகிய அல்லாஹ் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன் அவனே எனவே நீங்கள் அவனுக்கே அடிபணியுங்கள் அவன் எல்லாவற்றிற்கும் பொறுப்பாளனாக இருக்கின்றான் பார்வைகளால் அவனை பார்த்திட முடியாது அவனோ எல்லா பார்வைகளையும் அறிந்து கொள்கின்றான் அவன் நுட்பமானவனும் எல்லாம் தெரிந்தவனுமாயிருக்கின்றான் قد جاءكم بصائر من ربكم فمن أبصر فلنفسه ومن عمي فعليها وَمَا أَنَا عَلَيْكُمْ بِحَفِيظٍ பாருங்கள் உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு தெளிவான சான்றுகள் வந்திருக்கின்றன இனி எவர் கண்ணை விழித்து பார்த்து செயல்படுகின்றாரோ அவர் தமக்கே நன்மை செய்து கொண்டவராவார் மேலும் எவர் கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுகின்றாரோ அவர் தமக்கே இழப்பை ஏற்படுத்திக் கொண்டவராவார் மேலும் நான் உங்களை பாதுகாப்பவன் அல்ல وَكَذَلِكَ نُصَرِّفُ الْآيَاتِ وَلِيَقُولُوا دَرَسْتَ وَلِنُبَيِّنَهُ لِقَوْمٍ يَعْلَمُونَ اتَّبِعْ مَا أُوحِيَ إِلَيْكَ مِنْ رَبِّكَ لَا إِلَهَ إِلَّا هُوَ وَأَعْرِضْ عَنِ الْمُشْرِكِينَ وَلَوْ شَاءَ اللَّهُ وَمَا جَعَلْنَاكَ عَلَيْهِمْ حَفِيظًا وَمَا أَنْتَ عَلَيْهِمْ بِوَكِيلٍ وَلَا تَسُبُّوا الَّذِينَ يَدْعُونَ مِن دُونِ اللَّهِ فَيَسُبُّوا اللَّهَ عَدْوًا بِغَيْرِ عِلْمٍ كَذَلِكَ زَيَّنَّا لِكُلِّ أُمَّةٍ عَمَلَهُمْ ثُمَّ إِلَى رَبِّهِمْ مَرْجِعُهُمْ فَيُنَبِّئُهُم نُنَبِّئُهُم بِمَا كَانُوا يَعْمَلُونَ இவ்வாறு நாம் நம்முடைய சான்றுகளை மீண்டும் மீண்டும் பல்வேறு முறைகளில் விவரிக்கின்றோம் மேலும் நீர் யாரிடமிருந்தோ கற்றுக்கொண்டு வந்திருக்கிறீர் என்று அவர்கள் கூறிவிடுவார்கள் என்பதற்காகவும் அறிவுடைய மக்களுக்கு நாம் உண்மையினை தெளிவுபடுத்துவதற்காகவும் தான் இவ்வாறு விவரிக்கின்றோம் நபியே உம்முடைய அதிபதியிடமிருந்து உமக்கு அருளப்படுகின்ற வகையை பின்பற்றி நடத்தியாக அந்த அதிபதியை தவிர வேறு இறைவன் இல்லை மேலும் இறைவனுக்கு இணை வைப்பவர்களை நீர் புறக்கணித்து விடுவீராக அல்லாஹு நாடு இருந்தால் அவர்கள் அவனுக்கு இணை வைத்திருக்க மாட்டார்கள் அத்தகைய ஏற்பாட்டை அவனே செய்திருப்பான் நாம் உம்மை அவர்களின் பாதுகாவலராக நியமிக்கவில்லை மேலும் நீர் அவர்களின் பொறுப்பாளரும் அல்ல மேலும் முஸ்லிம்களே அவர்கள் அல்லாஹுவை விடுத்து யாரிடம் பிரார்த்தனை புரிகின்றார்களோ அவர்களை நீங்கள் ஏசாதீர்கள் பிறகு அவர்கள் அறியாமையினால் எல்லை மீறி அல்லாஹுவையே திட்ட ஆரம்பித்து விடுவார்கள் நாம் இவ்வாறே ஒவ்வொரு பிரிவினருக்கும் அவரவருடைய செயலை அழகாக்கி இருக்கின்றோம் பிறகு அவர்கள் தம் இறைவனிடமே திரும்பி வர வேண்டியதிருக்கிறது அப்போது அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதனை அவர்களுக்கு அவன் அறிவித்து விடுவான் وَأَقْسَمُوا بِاللَّهِ جَهْدَ أَيْمَانِهِمْ لَئِن جَاءَتْهُمْ آيَةٌ لَّيُؤْمِنُنَّ بِهَا قُلْ إِنَّمَا الْآيَاتُ عِندَ اللَّهِ وَمَا يُشْعِرُكُمْ أَنَّهَا إِذَا جَاءَتْ لَا يُؤْمِنُونَ وَنُقَلِّبُ أَفْئِدَتَهُمْ أَفْئِدَتَهُمْ وَأَبْصَارَهُمْ كَمَا لَمْ يُؤْمِنُوا بِهِ أَوَّلَ مَرَّةٍ وَنَذَرُهُمْ فِي طُغْيَانِهِمْ يَعْمَهُونَ அவர்கள் அல்லாவின் மீது அழுத்தமான சத்தியங்கள் செய்து எங்களிடம் ஏதேனும் சான்று வந்துவிட்டால் நிச்சயம் அதன் மீது நம்பிக்கை கொள்வோம் என்று கூறுகின்றார்கள் நபியே அவர்களிடம் கூறும் சான்றுகள் அனைத்தும் அல்லாஹுவிடமே உள்ளன மேலும் சான்றுகள் வந்துவிட்டாலும் கூட அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று உங்களுக்கு எப்படி புரிய வைப்பது ஆரம்பத்தில் அவர்கள் இவ்வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாதிருந்தது போன்று இப்போதும் நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதற்காக அவர்களின் உள்ளங்களையும் பார்வைகளையும் நாம் திருப்புகின்றோம் மேலும் அவர்களை வரம்பு மீறிய போக்கிலேயே உழன்று கொண்டிருக்குமாறு நாம் விட்டுவிடுகின்றோம் وَلَوْ أَنَّنَا نَزَّلْنَا إِلَيْهِمُ الْمَلَائِكَةَ وَكَلَّمَهُمُ الْمَوْتَى وَحَشَرْنَا عَلَيْهِمْ كُلَّ شَيْءٍ قُبُلًا مَا كَانُوا لِيُؤْمِنُوا مَا كَانُوا لِيُؤْمِنُوا إِلَّا أَن يَشَاءَ اللَّهُ وَلَكِنَّ أَكْثَرَهُمْ يَجْهَلُونَ وَكَذَلِكَ جَعَلْنَا لِكُلِّ نَبِيٍّ عَدُوًّا شَيَاطِينَ الْإِنسِ وَالْجِنِّ يُوحِي بَعْضُهُمْ إِلَى بَعْضٍ زُخْرُفَ الْقَوْلِ غُرُورًا وَلَوْ شَاءَ فَذَرْهُمْ وَمَا يَفْتَرُونَ وَلِتَصْغَى إِلَيْهِ أَفْئِدَةُ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ وَلِيَرْضَوْهُ وَلِيَقْتَرِفُوا مَا هُمْ مُقْتَرِفُونَ நாம் வானவர்களை அவர்களிடம் இறக்கி வைத்தாலும் இறந்து போனவர்கள் வந்து அவர்களிடம் பேசினாலும் உலகில் உள்ள அனைத்தையும் அவர்களின் கண்ணெதிரே கொண்டு வந்து குவித்தாலும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் ஆனால் அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு நாடினாலே தவிர ஆயினும் அவர்களில் பெரும்பாலோர் அறிவற்ற பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கின்றனர் இவ்வாறே நாம் ஒவ்வொரு நபிக்கும் மனிதர்கள் மற்றும் ஜின்களில் உள்ள செய்தான்களை பகைவர்களாக்கினோம் அவர்களில் சிலர் வேறு சிலரிடம் ஏமாற்றும் நோக்குடன் அலங்காரமான சொற்களை கூறிக்கொண்டே இருக்கின்றனர் உம்முடைய இறைவன் நாடி இருந்தால் அவர்கள் ஒருபோதும் இச்செயலை செய்திருக்க மாட்டார்கள் எனவே நீர் அவர்களை விட்டுவிடும் அவர்கள் புனைந்து கூறிக்கொண்டிருக்கட்டும் மேலும் இச்செயல்களை செய்யுமாறு அவர்களை நாம் ஏன் விட்டு வைத்திருக்கின்றோம் என்றால் மறுமையை நம்பாதவர்களின் மனம் இந்த அலங்காரமான ஏமாற்று பேச்சின் பக்கம் சாய்ந்து அதனை அவர்கள் மன நிறைவு கொள்வதற்காகவும் மேலும் அவர்கள் சம்பாதிக்க விரும்பும் தீவினைகளை அவர்கள் சம்பாதிப்பதற்காகவும் தான் أَفَغَيْرَ اللَّهِ أَبْتَغِي حَكَمًا وَهُوَ الَّذِي أَنزَلَ إِلَيْكُمُ الْكِتَابَ مُفَصَّلًا وَالَّذِينَ آتَيْنَاهُمُ الْكِتَابَ يَعْلَمُونَ أَنَّهُ مُنَزَّلٌ مِّن رَّبِّهِمْ رَبِّكَ بِالْحَقِّ فَلَا تَكُونَنَّ مِنَ الْمُمْتَرِينَ وَتَمَّتْ كَلِمَةُ رَبِّكَ صِدْقًا وَعَدْلًا لَا مُبَدِّلَ لِكَلِمَاتِهِ وهو السميع العليم இவ்வாறு இருக்க அல்லாஹுவை விடுத்து வேறொரு தீர்ப்பாளனையா நான் தேடுவேன் அவனோ முழு விளக்கத்துடன் உங்களுக்கு வேதத்தை இறக்கியுள்ளான் மேலும் உங்களுக்கு முன்னால் எவர்களுக்கு நாம் வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் இவ்வேதம் உம்முடைய இறைவனிடமிருந்து சத்தியத்துடன் இறங்கி இருக்கின்றது என்பதை நன்கறிவார்கள் எனவே சந்தேகம் கொள்வோரில் நீரும் ஒருவராகிவிட வேண்டாம் உம்முடைய இறைவனின் வாக்கில் உண்மையும் நீதியும் முழுமையாக உள்ளன அவனுடைய கட்டளைகளை மாற்றக்கூடியவர் எவரும் இல்லை மேலும் அவன் அனைத்தையும் செவியேற்பவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான் أكثر مُحْتَرَمًا فِي الْأَرْضِ يُضِلُّوكَ عَن سَبِيلِ اللَّهِ إِن يَتَّبِعُونَ إِلَّا الظَّنَّ وَإِنْ هُمْ إِلَّا يَخْرُصُونَ إِنَّ رَبَّكَ رَبَّكَ هُوَ أَعْلَمُ مَن يَضِلُّ عَن سَبِيلِهِ وَهُوَ أَعْلَمُ بِالْمُهْتَدِينَ மேலும் நபியே உலகில் வாழும் மக்களில் பெரும்பான்மையினரின் கூற்றுக்கு நீர் கீழ்ப்படிவீராயின் அவர்கள் உம்மை அல்லாஹுவின் வழியிலிருந்து பிறழச் செய்து விடுவார்கள் அவர்களோ வெறும் யூகங்களையே பின்பற்றுகின்றார்கள் மேலும் கற்பனைகளிலேயே மூழ்கி கிடக்கின்றார்கள் நிச்சயமாக உம் இறைவன் தன் வழியிலிருந்து தவறியிருப்பவர் யார் இன்னும் நேர்வழியில் செல்பவர்கள் யார் என்பதை நன்கறிபவனாக இருக்கின்றான் فَكُلُوا مِمَّا ذُكِرَ اسْمُ اللَّهِ عَلَيْهِ إِن كُنتُم بِآيَاتِهِ مُؤْمِنِينَ وَمَا لَكُمْ أَلَّا تَأْكُلُوا فَكُلُوا مِمَّا ذُكِرَ اسْمُ اللَّهِ عَلَيْهِ وَقَدْ فَصَّلَ لَكُم مَّا حَرَّمَ عَلَيْكُمْ إِلَّا مَا اضْطُرِرْتُمْ إِلَيْهِ وَإِنَّ كَثِيرًا لَّيُضِلُّونَ بِأَهْوَائِهِم بِغَيْرِ عِلْمٍ إِنَّ رَبَّكَ هُوَ أَعْلَمُ بِالْمُعْتَدِينَ நீங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்கள் மீது நம்பிக்கையுடையோராயின் அல்லாஹுவின் பெயர் கூறி அறுக்கப்பட்ட பிராணிகளின் மாமிசத்தை புசியுங்கள் அல்லாஹுவின் பெயர் கூறி அறுக்கப்பட்ட பிராணியை நீங்கள் புசிக்காமல் இருக்க என்ன காரணம் கட்டாய சூழ்நிலைகளை தவிர மற்ற சமயங்களில் அல்லாஹு உங்களுக்கு தடை செய்துள்ளவை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு விளக்கி இருக்கின்றானே ஆனால் பெரும்பான்மையினரின் நிலை என்னவெனில் அறிவில்லாமல் தம் மன இச்சைகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு மக்களை வழிபெறச் செய்கின்றார்கள் சின்னமாக உம் இறைவன் வரம்பு மீறி நடப்போரை நன்கறிவான் وَذَرُوا ظَاهِرَ الْإِثْمِ وَبَاطِنَهُ إِنَّ الَّذِينَ يَكْسِبُونَ الْإِثْمَ سَيُجْزَوْنَ بِمَا كَانُوا يَقْتَرِفُونَ وَلَا تَأْتُوا فَكُلُوا مِمَّا لَمْ يُذْكَرِ اسْمُ اللَّهِ عَلَيْهِ وَإِنَّهُ لَفِسْقٌ وَإِنَّ الشَّيَاطِينَ لَيُوحُونَ إِلَى أَوْلِيَائِهِمْ لِيُجَادِلُوكُمْ ۖ وَإِنْ أَطَعْتُمُوهُمْ إِنَّكُمْ لَمُشْرِكُونَ வெளிப்படையான மறைவான பாவங்கள் அனைத்தையும் நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் எவர்கள் பாவத்தை சம்பாதிக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் சம்பாதித்தவற்றின் கூலி அதிவிரைவில் வழங்கப்படும் மேலும் அல்லாஹுவின் பெயர் கூறி அறுக்கப்படாத பிராணியின் மாமிசத்தை நீங்கள் புசிக்காதீர்கள் நிச்சயமாக இவ்வாறு செய்வது பாவமாகும் சின்னமாக சைத்தான்கள் தம் நண்பர்களின் உள்ளங்களில் ஐயப்பாடுகளையும் ஆட்சேபனைகளையும் விதைக்கின்றார்கள் அவர்கள் உங்களோடு தர்க்கம் புரிய வேண்டும் என்பதற்காக ஆனால் நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்களாயின் நிச்சயமாக நீங்களும் இணை வைப்பவர்கள்தான் أَوَمَنْ كَانَ مَيْتًا فَأَحْيَيْنَاهُ وَجَعَلْنَا لَهُ نُورًا يَمْشِي بِهِ فِي النَّاسِ كَمَنْ مَثَلُهُ فِي الظُّلُمَاتِ لَيْسَ بِخَارِجٍ مِنْهَا كَذَلِكَ زُيِّنَ لِلْكَافِرِينَ مَا كَانُوا يَعْمَلُونَ وَكَذَلِكَ جَعَلْنَا فِي كُلِّ قَرْيَةٍ أَكَابِرَ مُجْرِمِيهَا لِيَمْكُرُوا فِيهَا وَمَا يَمْكُرُونَ إِلَّا بِأَنفُسِهِمْ وَمَا يَشْعُرُونَ இறந்து விட்டிருந்த ஒருவனுக்கு நாம் உயிர் கொடுத்தோம் பின்னர் அவனுக்கு ஓர் ஒளியையும் வழங்கினோம் அதன் உதவியால் அவன் மக்களிடையே நடமாடுகின்றான் இப்படிப்பட்டவனும் இருள்களில் சிக்கி எவ்விதத்திலும் அவற்றிலிருந்து வெளியேற முடியாமல் இருப்பவனும் சமமாவார்களா நிராகரிப்பாளர்களுக்கு அவர்களின் செயல்கள் அழகாக்கப்பட்டுள்ளன மேலும் இதேபோன்று ஒவ்வொரு ஊரிலும் அங்குள்ள பெரும் பெரும் குற்றவாளிகளை நாம் விட்டு வைத்திருக்கின்றோம் தங்களுடைய ஏமாற்று வலையை அவர்கள் அங்கு விரித்து வைக்கட்டும் என்பதற்காக உண்மையில் அவர்களே தங்களின் ஏமாற்று வலையில் சிக்கிக் கொள்கின்றார்கள் ஆனால் அதை அவர்கள் உணர்வதில்லை وَإِذَا جَاءَتْ جاءتهم آية قالوا لن نؤمن حتى نؤتى مثل ما أوتي رسل الله الله أعلم حيث يجعل رسالته سيصيب الذين أجرموا صغار عند الله وعذاب شديد بما كانوا يمكرون அவர்களிடம் ஏதேனும் ஒரு சான்று வந்தால் இறை தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று எங்களுக்கும் கொடுக்கப்படாதவரை நாங்கள் அதை ஏற்க மாட்டோம் என்று கூறுகின்றார்கள் தூதுத்துவ பணியை யாரிடம் வாங்க வேண்டும் எவ்வாறு வாங்க வேண்டும் என்பதை அல்லாஹு நன்கறிவான் இத்தகைய குற்றவாளிகள் அதிவிரைவில் தாங்கள் செய்து கொண்டிருக்கும் சூழ்ச்சிகளுக்கு பகரமாக அல்லாஹுவிடம் இழிவையும் கடுமையான வேதனையையும் அடைவார்கள் فَمَن يُرِدِ اللَّهُ أَن يَهْدِيَهُ يَشْرَحْ صَدْرَهُ لِلْإِسْلَامِ وَمَن يُرِدْ أَن يُضِلَّهُ يَجْعَلْ صَدْرَهُ ضَيِّقًا حَرَجًا كَأَنَّمَا يَصْعَدُ يصعد في السماء كذلك يجعل الله الرجس على الذين لا يؤمنون وهذا صراط ربك مستقيماً قَدْ فَصَّلْنَا الْآيَاتِ لِقَوْمٍ يَذَّكَّرُونَ لَهُمْ دَارُ السَّلَامِ عِندَ رَبِّهِمْ وَهُوَ وَلِيُّهُمْ بِمَا كَانُوا يَعْمَلُونَ எனவே எவருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட நாடுகின்றானோ அவருடைய நெஞ்சத்தை இஸ்லாத்திற்காக விரிவாக்கி விடுகின்றான் எவனை வழிகேட்டில் ஆழ்த்த நாடுகின்றானோ அவனது நெஞ்சத்தை இறுக்கமாக்கி விடுகின்றான் எந்த அளவுக்கெனில் இஸ்லாத்தை பற்றி நினைத்ததுமே அவனுடைய உயிர் வானத்தை நோக்கி ஏறுவதைப் போல் உணர்கின்றான் இவ்வாறாக இறை நம்பிக்கை கொள்ளாதவர்கள் மீது சத்தியத்தை விட்டு விரண்டோடுவது அதன் மீது வெறுப்பு கொள்வது போன்ற தூய்மையற்ற நிலையை திணித்து விடுகின்றான் ஆயினும் இவ்வழி உம் இறைவனின் நேர்வழியாகும் சின்னமாக நல்லுரையினை ஏற்கும் மக்களுக்கு அதன் சான்றுகளை நாம் தெளிவுபடுத்தி விட்டோம் அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்கு சாந்தி அளிக்கும் இல்லம் உண்டு மேலும் அவர்கள் மேற்கொண்ட நேரிய செயல்முறையின் காரணமாக அவனே அவர்களுக்கு பாதுகாப்பளிப்பவனாக இருக்கின்றான் وَيَوْمَ يَحْشُرُهُمْ جَمِيعًا يَا مَعْشَرَ الْجِنِّ قَدِ اسْتَكْثَرْتُمْ مِنَ الْإِنسِ وَقَالَ أَوْلِيَاؤُهُمْ مِنَ الْإِنسِ رَبَّنَا وَاسْتَمْتَعَ بَعْضُنَا بِبَعْضٍ وَبَلَغْنَا أَجَلَنَا الَّذِي أَجَّلْتَ لَنَا قَالَ النَّارُ مَثْوَاكُمْ خَالِدِينَ فِيهَا إِلَّا مَا شَاءَ اللَّهُ إِنَّ رَبَّكَ حَكِيمٌ عَلِيمٌ மேலும் எந்த நாளில் அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று திரட்டுவானோ அந்த நாளில் ஜின்களை ஜின்யனத்தை சார்ந்த சைத்தான்களை நோக்கி அவன் கூறுவான் ஜின் கூட்டத்தாரே நீங்கள் மனிதர்களில் பெரும்பாலோரை உங்கள் பக்கம் நன்கு கவர்ந்து இழுத்துக் கொண்டீர்களே மேலும் மனிதர்களில் யார் யார் அவர்களுக்கு நண்பர்களாக இருந்தார்களோ அவர்கள் கூறுவார்கள் எங்கள் இறைவனே நாங்கள் ஒருவரை ஒருவர் நன்கு பயன்படுத்திக் கொண்டோம் எந்த நேரத்தை எங்களுக்காக நீ விதித்திருந்தாயோ அந்த நேரத்தை இப்பொழுது நாங்கள் அடைந்திருக்கின்றோம் அப்போது அல்லாஹு கூறுவான் இனி நரகம்தான் உங்களின் தங்குமிடமாகும் அதில் நீங்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பீர்கள் அதிலிருந்து அல்லாஹு யாரை காப்பாற்ற நாடுகின்றானோ அவர்கள் மட்டுமே அதிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் நிச்சயமாக உம் இறைவன் நுண்ணறிவாளனும் பேரறிவு கொண்டவனுமாவான் وَكَذَلِكَ نُوَلِّي بَعْضَ الظَّالِمِينَ بَعْضًا بِمَا كَانُوا يَكْسِبُونَ يَا مَعْشَرَ الْجِنِّ وَالْإِنسِ أَلَمْ يَأْتِكُمْ يَأْتِكُمْ رُسُلٌ مِنْكُمْ يَقُصُّونَ عَلَيْكُمْ آيَاتِي وَيُنْذِرُونَكُمْ لِقَاءَ يَوْمِكُمْ هَذَا قالوا شهدنا على أنفسنا وغرتهم الحياة الدنيا وشهدوا على أنفسهم أنهم كانوا كافرين ذَلِكَ أَن لَّمْ يَكُن رَّبُّكَ مُهْلِكَ الْقُرَىٰ بِظُلْمٍ وَأَهْلُهَا غَافِلُونَ பாருங்கள் இவ்வாறே அக்கிரமக்காரர்கள் உலகில் ஒன்றிணைந்து சம்பாதித்துக் கொண்டிருந்தவற்றின் காரணத்தால் மறுமையில் அவர்களில் சிலரை வேறு சிலருக்கு நண்பர்கள் ஆக்குவோம் அச்சமயத்தில் அல்லாஹு அவர்களிடம் இப்படி வினவுவான் ஜின் மற்றும் மனித கூட்டத்தார்களே உங்களுக்கு என் வசனங்களை ஓதி காட்டி நீங்கள் சந்திக்க போகும் இந்த நாளின் விளைவு குறித்து எச்சரிக்கை செய்கின்ற தூதர்கள் உங்களிலிருந்தே உங்களிடம் வரவில்லையா அதற்கு அவர்கள் ஆம் வந்தார்கள் எங்களுக்கு எதிராக நாங்களே சாட்சி கூறுகின்றோம் என்று கூறுவார்கள் இந்த உலக வாழ்க்கை இன்று அவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது ஆனால் அவர்கள் நிராகரிப்பாளர்களாய் வாழ்ந்ததாக அன்று தங்களுக்கு எதிராக சாட்சி கூறுவார்கள் இவ்வாறு அவர்களிடம் சாட்சியம் பெறுவது எதற்காகவெனில் உம் இறைவன் எந்த ஊரையும் அங்கு வாழ்வோர் உண்மையை அறியாதிருக்கும் நிலையில் அநியாயமாய் அழிப்பதில்லை எனும் உண்மை நிரூபணமாவதற்காகத்தான் وَلِكُلٍّ دَرَجَاتٌ مِّمَّا عَمِلُوا وَمَا رَبُّكَ بِغَافِلٍ عَمَّا يَعْمَلُونَ وَرَبُّكَ الْغَنِيُّ ذُو الرَّحْمَةِ إِن يَشَأْ يُذْهِبْكُمْ وَيَسْتَغْفِرْ يَسْتَخْلِفْ مِن بَعْدِكُم مَّا يَشَاءُ كَمَا أَنشَأَكُم مِّن ذُرِّيَّةِ قَوْمٍ آخَرِينَ إِنَّمَا تُوعَدُونَ لَآتٍ وَمَا أَنْتُمْ بِمُعْجِزِينَ قُلْ يَا قَوْمِ اعْمَلُوا عَلَى مَكَانَتِكُمْ إِنِّي عَامِلٌ فَسَوْفَ تَعْلَمُونَ مَن تَكُونُ لَهُ عَاقِبَةُ الدَّارِ إِنَّهُ لَا يُفْلِحُ الظَّالِمُونَ ஒவ்வொருவருக்கும் அவரவரின் செயல்களை பொறுத்து சில படித்தரங்கள் உள்ளன உம் இறைவன் அவர்கள் செய்கின்ற செயல்களை பற்றி கவனமற்றவனா இல்லை மேலும் உம்முடைய இறைவன் தன்னிறைவானவனும் இரக்கம் உடையவனுமாய் இருக்கின்றான் அவன் நாடினால் உங்களை அகற்றிவிட்டு இதற்கு முன்பு இதர மக்களின் சந்ததியிலிருந்து உங்களை கொண்டு வந்தது போல உங்களுடைய இடத்தில் தான் நாடுகின்ற மற்றவர்களை கொண்டு வந்து விடுவான் உங்களுக்கு வாக்களிக்கப்படும் விஷயம் சின்னமாக வந்தே தீரும் இறைவனை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 மோசமானது وَكَذَلِكَ زَيَّنَ لِكَثِيرٍ مِنَ الْمُشْرِكِينَ قَتْلَ لأولادهم شُرَكَاؤُهُمْ لِيُرْدُوهُمْ وَلِيَلْبِسُوا عَلَيْهِمْ دِينَهُمْ وَلَوْ شَاءَ اللَّهُ مَا فَعَلُوهُ فَذَرْهُمْ وَمَا يَفْتَرُونَ இவ்வாறே இணை வைப்பாளர்களில் பலருக்கு தங்கள் குழந்தைகளை தாங்களே கொலை செய்வதை அவர்களுடைய இணை தெய்வங்கள் அழகாக்கினார்கள் எதற்காகவெனில் அவர்களை அழிவுக்குள்ளாக்க வேண்டும் அவர்களின் தீனை நெறியை அவர்களுக்கு குழப்பமாக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு நாடி இருந்தால் அவர்கள் அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள் எனவே புனைந்து கூறிக்கொண்டிருக்கும் நிலையிலேயே நீர் அவர்களை விட்டுவிடும் أنعام وحرث حجر لا يطعمها إلا من نشاء بزعمهم وأنعام حرمت ظهورها وأنعام حرمت ظهورها وأنعام لا يذكرون اسم الله عليها افتراء عليه سَيَجْزِيهِم بِمَا كَانُوا يَفْتَرُونَ இந்த கால்நடைகளும் வேளாண்மையும் நேர்ச்சைக்காக விடப்பட்டவையாகும் நாங்கள் யாரை விரும்பி அனுமதிக்கின்றோமோ அவர்கள் மட்டுமே இவற்றை உண்ணலாம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் எனினும் இது அவர்களாகவே உருவாக்கி கொண்ட கட்டுப்பாடாகும் வேறு சில கால்நடைகள் உண்டு அவற்றின் மீது சவாரி செய்வதும் சுமை ஏற்றி செல்வதும் தடுக்கப்பட்டுள்ளன மேலும் சில கால்நடைகள் உண்டு அவற்றை அறுக்கும் போது அல்லாஹுவின் பெயரை அவர்கள் உச்சரிப்பதில்லை இவை அனைத்தையும் அல்லாஹுவின் பெயரில் புனைந்து கூறியுள்ளார்கள் அவர்கள் புனைந்து கூறிக்கொண்டிருந்தமைக்காக அதிவிரைவில் அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை வழங்குவான் وَقَالُوا مَا فِي بُطُونِ هَٰذِهِ الْأَنْعَامِ خَالِصَةٌ لِّذُكُورِنَا وَمُحَرَّمٌ عَلَىٰ أَزْوَاجِنَا وَإِن يَكُن مَّيْتَةً فَهُمْ فِيهِ شُرَكَاءُ سيجزيهم وصفهم إنه حكيم عليم இன்னும் இக்கால்நடைகளின் வயிற்றில் உள்ள குட்டிகள் எங்களை சேர்ந்த ஆண்களுக்கு மட்டுமே உரித்தானவையாகவும் எங்களை சார்ந்த பெண்களுக்கு தடுக்கப்பட்டவையாகவும் இருக்கின்றன ஆனால் அவை செத்து போயிருந்தால் அவற்றை புசிப்பதில் இருபாலருக்கும் பங்கு உண்டு என்று கூறுகின்றார்கள் அவர்களே புனைந்து கூறிய பொய்க்கூற்றுக்கான தண்டனையை அல்லாஹ் அவர்களுக்கு அளித்தே தீருவான் நிச்சயமாக அவன் நுண்ணறிவாளனும் யாவற்றையும் அறிந்தவனுமாயிருக்கின்றான் قَدْ خَسِرَ الَّذِينَ قَتَلُوا أَوْلَادَهُمْ سَفَهًا بِغَيْرِ عِلْمٍ وَحَرَّمُوا مَا رَزَقَهُمُ اللَّهُ افْتِرَاءً عَلَى اللَّهِ قَدْ ضَلُّوا وَمَا كَانُوا مُهْتَدِينَ எவர்கள் தம் குழந்தைகளை அறியாமையினாலும் மூடத்தனத்தினாலும் கொன்று விட்டார்களோ மேலும் அல்லாஹுவின் மீது பழி சுமத்தி அவர்களுக்கு வழங்கி இருந்தவற்றை தாங்களாகவே தடை செய்து கொண்டார்களோ அவர்கள் நிச்சயமாக பேரிழப்புக்கு ஆளாகிவிட்டார்கள் சின்னமாக அவர்கள் வழிதவறி போய்விட்டார்கள் அவர்கள் ஒருபோதும் நேர்வழி பெற்றவர்களாய் இருக்கவில்லை وهو الذي أنشأ جنات معروشات وغير معروشات والنخل والزرع مختلفا أكله وَالزَّيْتُونَ وَالرُّمَّانَ مُتَشَابِهًا وَالزَّيْتُونَ وَالرُّمَّانَ مُتَشَابِهًا وَغَيْرَ مُتَشَابِهٍ كُلُوا مِن ثَمَرِهِ إِذَا أَثْمَرَ وَآتُوا حَقَّهُ يَوْمَ حَصَادِهِ وَلَا تُسْرِفُوا إِنَّهُ لَا يُحِبُّ الْمُسْرِفِينَ وَمِنَ الْأَنْعَامِ حَمُولَةً وَفَرْشًا كُلُوا مِمَّا رَزَقَكُمُ اللَّهُ وَلَا تَتَّبِعُوا خُطُوَاتِ الشَّيْطَانِ إِنَّهُ لَكُمْ عَدُوٌّ மேலும் பந்தல்களில் படரும் கொடிகள் படராத செடிகள் ஆகியவற்றை கொண்ட விதவிதமான தோட்டங்களையும் பேரீச்சந்தோப்புகளையும் பலவகைப்பட்ட உண்பொருள்களை அளிக்கக்கூடிய தாவரங்களையும் மற்றும் தோற்றத்தில் ஒரே மாதிரியாகவும் சுவையில் வேறுபட்டும் இருக்கும் ஒலிவம் மாதுளை ஆகியவற்றையும் படைத்தவன் அந்த அல்லாஹுதான் அவை காய்க்கும் போது அவற்றின் பலன்களை புசியுங்கள் அவற்றின் அறுவடை நாளில் அல்லாவுக்குரிய பங்கினை கொடுத்து விடுங்கள் மேலும் வரம்பு மீறாதீர்கள் வரம்பு மீறுவோரை சின்னமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை சுமை சுமப்பதற்கு பயன்படக்கூடிய சில பிராணிகளையும் உணவுக்கும் விரிப்புக்கும் பயன்படக்கூடிய சில பிராணிகளையும் அவன்தான் படைத்தான் எனவே அல்லாஹ் உங்களுக்கு அளித்தவற்றை புசியுங்கள் மேலும் செய்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் சின்னமாக அவன் உங்களுக்கு வெளிப்படையான விரோதியாவான் ثمانية أزواج من الضأن اثنين ومن المعز اثنين قُلْ أَذَكَرَيْنِ حَرَّمَ أَمِ الْأُنْثَيَيْنِ أَمَّا اشْتَمَلَتْ عَلَيْهِ أَرْحَامُ الْأُنْثَيَيْنِ نبئوني بعلم إن كنتم صادقين ومن الإبل اثنين ومن البقر اثنين قُلْ أَذَكَرَيْنِ حَرَّمَ أَمِ الْأُنثَيَيْنِ أَمَّا اشْتَمَلَتْ عَلَيْهِ أَرْحَامُ الْأُنثَيَيْنِ أَمْ كُنْتُمْ شُهَدَاءَ إِذْ وَصَّاكُمُ اللَّهُ بِهَذَا فَمَنْ أَظْلَمُ مِمَّنِ افترى على الله كذبا ليضل الناس بغير علم إِنَّ اللَّهَ لَا يَهْدِي الْقَوْمَ الظَّالِمِينَ இவை எட்டு வகை ஆண் பெண் பிராணிகள் ஆகும் செம்மறி ஆட்டு வகையில் இரண்டும் வெள்ளாட்டு வகையில் இரண்டுமாகும் நபியே அவர்களிடம் நீர் கேளும் அல்லாஹு இவற்றில் எதனை தடுத்திருக்கின்றான் ஆணையா பெண்ணையா அல்லது அந்த இருவகை ஆடுகளின் கருவறைகளில் இருக்கும் குட்டிகளையா நீங்கள் உண்மையாளர்களாயின் அறிவின் அடிப்படையில் துல்லியமாக விளக்குங்கள் மேலும் இதே போன்று ஒட்டகத்தில் இரு வகையும் மாட்டில் இரு வகையும் உள்ளன கேளுங்கள் இவற்றில் எதனை அல்லாஹு தடுத்திருக்கின்றான் ஆணையா பெண்ணையா அந்த இருவகை பெண் பிராணிகளின் கருவறைகளில் உள்ள குட்டிகளையா அல்லது இவை கூடாது என்று அல்லாஹு உங்களுக்கு கட்டளையிட்ட போது அங்கு நீங்கள் இருந்தீர்களா எவ்வித அறிவுமின்றி மக்களை வழிகெடுப்பதற்காக அல்லாவின் மீது பொய்யை புனைந்து கூறுபவனை விட பெரிய அக்கிரமக்காரன் யார் நிச்சயமாக இத்தகைய அக்கிரமக்காரர்களை அல்லாஹு ஒருபோதும் நேர்வழியில் செலுத்த மாட்டான் أُوحِيَ إِلَيَّ مُحَرَّمًا عَلَى طَاعِمٍ يَطْعَمُهُ إِلَّا أَن يَكُونَ مَيْتَةً إِلَّا أَن يَكُونَ مَيْتَةً أَوْ دَمًا مَّسْفُوحًا مذبوحا أو لحم خنزير فإنه رجس أو فسقا أهل لغير الله به فمن اضطر غير باغ ولا عادٍ فَإِنَّ رَبَّكَ غَفُورٌ رَّحِيمٌ وَعَلَى الَّذِينَ هَادُوا حَرَّمْنَا كُلَّ ذِي ظُفُرٍ وَمِنَ الْبَقَرِ وَالْغَنَمِ حَرَّمْنَا عَلَيْهِمْ شُحُومَهُمَا إِلَّا مَا حَمَلَتْ ظُهُورُهُمَا أَوْ الْحَوَايَا أَوْ مَا اخْتَلَطَ بِعَظْمٍ ذَلِكَ جَزَيْنَاهُمْ بِبَغْيِهِمْ وَإِنَّا لَصَادِقُونَ فَإِن كَذَّبُوكَ فَقُل رَّبُّكُمْ ذُو رَحْمَةٍ وَاسِعَةٍ وَلَا يُرَدُّ يَرْتَدُّ بَأْسُهُ عَنِ الْقَوْمِ الْمُجْرِمِينَ நபியே இவர்களிடம் கூறும் எனக்கு அருளப்பட்ட வகையில் உண்பவர்களுக்கு எந்த உணவும் தடை செய்யப்பட்டதாக நான் காணவில்லை ஆனால் செத்த பிராணியையும் ஓடும் ரத்தத்தையும் பன்றி இறைச்சியையும் தவிர சின்னமாக இவை அசுத்தங்களாகும் மேலும் அல்லாஹு அல்லாதவற்றின் பெயர் கூறி அறுக்கப்பட்ட பாவமானவற்றை தவிர பின்னர் யாரேனும் ஒருவர் மாறு செய்யும் நோக்கமின்றியும் வரம்பு மீறாமலும் இப்பொருள்களில் ஒன்றை புசிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டால் சின்னமாக உம் இறைவன் பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணை பொழிபவனாகவும் இருக்கின்றான் மேலும் யூதர்களுக்கு நகமுடைய பிராணிகள் எல்லாவற்றையும் நாம் தடை செய்திருந்தோம் ஆடு மாடுகளின் கொழுப்பையும் நாம் தடை செய்திருந்தோம் ஆனால் அவற்றின் முதுகுகளில் அல்லது குடல்களில் அல்லது எலும்போடு கலந்திருக்கின்ற கொழுப்பை தவிர அவர்கள் வரம்பு மீறி செயல்பட்டதன் காரணமாக இவ்வாறு அவர்களுக்கு நாம் தண்டனை அளித்தோம் சின்னமாக நாம் முற்றிலும் உண்மை கூறுபவர்களாயிருக்கின்றோம் இனி அவர்கள் உம்மை பொய்யர் என்று கூறினால் உங்கள் இறைவன் விசாலமான கருணையாளன் எனினும் அவனுடைய தண்டனை குற்றவாளிகளை விட்டு நீக்கப்பட மாட்டாது என்று அவர்களிடம் நீர் கூறுவீராக سيقول الذين أشركوا لو شاء الله ما أشركنا ولا كَذَلِكَ كَذَّبَ الَّذِينَ مِن قَبْلِهِمْ حَتَّى ذَاقُوا بَأْسَنَا قُلْ هَلْ عِندَكُمْ مِنْ عِلْمٍ فَتُخْرِجُوهُ لَنَا إِن تَتَّبِعُونَ يَتَّبِعُونَ إِلَّا الظَّنَّ وَإِنْ أَنْتُمْ إِلَّا تَخْرُصُونَ قُلْ فَلِلَّهِ الْحُجَّةُ الْبَالِغَةُ فَلَوْ شَاءَ لَهَدَاكُمْ أَجْمَعِينَ உமது இக்கூற்றுக்கு மறுமொழியாக இணை வைப்பாளர்கள் சின்னமாக கூறுவார்கள் அல்லாஹு நாடு இருந்தால் நாங்கள் இணை வைத்திருக்க மாட்டோம் எங்கள் மூதாதையர்களும் இணை வைத்திருக்க மாட்டார்கள் மேலும் நாங்கள் எப்பொருளையும் தடை செய்திருக்கவும் மாட்டோம் இவர்களுக்கு முன் சென்றவர்களும் இவ்வாறு கூறித்தான் சத்தியத்தை பொய்யென கூறிக்கொண்டிருந்தார்கள் இறுதியில் நம்முடைய வேதனையின் சுவையை அவர்கள் அனுபவித்தார்கள் இவர்களிடம் நீர் கூறும் அறிவார்ந்த ஆதாரம் ஏதேனும் உங்களிடம் உண்டா இருந்தால் அதனை எங்கள் முன் எடுத்து வையுங்கள் நீங்கள் வெறும் யூகத்தை தான் பின்பற்றி செல்கின்றீர்கள் மேலும் நீங்கள் கற்பனையின் அடிப்படையிலேயே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் மேலும் நீர் கூறுவீராக உங்களுடைய வாதத்திற்கு எதிராக யதார்த்தத்தை கொண்டுள்ள முழுமையான வாதம் அல்லாஹுவிடமே இருக்கிறது அவன் நாடியிருந்தால் நிச்சயமாக உங்கள் அனைவரையும் நேர்வழியில் செலுத்தியிருப்பான் قُلْ هَلُمَّ شُهَدَاءَكُمُ الَّذِينَ يَشْهَدُونَ أَنَّ اللَّهَ حَرَّمَ هَذَا فَإِن شَهِدُوا فَلَا تَشْهَدْ مَعَهُمْ وَلَا تَتَّبِعْ أَهْوَاءَ الَّذِينَ كَذَّبُوا بِآيَاتِنَا وَالَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ وَهُمْ بِرَبِّهِمْ يَعْدِلُونَ அல்லாஹுதான் இப்பொருள்களை தடை செய்திருக்கின்றான் என்று சாட்சி கூறக்கூடிய உங்களின் சாட்சியாளர்களை அழைத்து வாருங்கள் என அவர்களிடம் கூறுவீராக பிறகு அவர்கள் சாட்சியம் அளித்து விட்டால் நீர் அவர்களுடன் சேர்ந்து சாட்சியம் அளிக்க வேண்டாம் நம்முடைய வசனங்களை பொய்யென வாதிடுபவர்கள் மற்றும் மறுமையை மறுப்பவர்கள் மேலும் தங்களின் இறைவனோடு மற்றவர்களை சமம் ஆக்குகின்றவர்கள் ஆகியோரின் விருப்பங்களை நீர் பின்தொடராதீர் قُلْ تَعَالَوْا أَتْلُ مَا حَرَّمَ رَبُّكُمْ عَلَيْكُمْ أَلَّا تُشْرِكُوا بِهِ شَيْئًا وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا وَلَا تَقْتُلُوا أَوْلَادَكُمْ مِنْ إِمْلَاقٍ نَحْنُ نَرْزُقُكُمْ وَإِيَّاهُمْ ۖ وَلَا تَقْرَبُوا الْفَوَاحِشَ مَا ظَهَرَ مِنْهَا وَمَا بَطَنَ وَلَا تَقْتُلُوا النَّفْسَ الَّتِي حَرَّمَ اللَّهُ إِلَّا بِالْحَقِّ ذَلِكُمْ وَصَّاكُم به لعلكم تعقلون நபியே இவர்களிடம் கூறும் வாருங்கள் உங்கள் இறைவன் உங்கள் மீது சுமத்தியுள்ள நிபந்தனைகள் எவை என்பதை நான் கூறுகின்றேன் அதாவது அவனோடு யாரையும் எதையும் இணை வைக்காதீர்கள் மேலும் பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் மேலும் வறுமைக்கு அஞ்சி உங்கள் குழந்தைகளை கொள்ளாதீர்கள் நாமே உங்களுக்கும் ஆகாரம் அளிக்கின்றோம் அவர்களுக்கும் அளிப்போம் மேலும் மானக்கேடான செயல்களின் அருகே கூட செல்லாதீர்கள் அவை வெளிப்படையானவையாயினும் மறைவானவையாயினும் சரியே மேலும் அல்லாஹு கண்ணியத்திற்குரியதாக்கிய எவ்வுயிரையும் நியாயமின்றி கொலை செய்யாதீர்கள் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காக இவற்றை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றான் ولا تقربوا مال اليتيم إلا بالتي هي أحسن حتى يبلغ أشده وأوفوا الكيل والميزان بالقسط لا نكلف نفسا إلا وسعها وَإِذَا قُلْتُمْ فَاعْدِلُوا وَلَوْ كَانَ ذَا قربا وَبِعَهْدِ اللَّهِ أَوْفُوا ذَلِكُمْ وَصْفٌ وَصَّاكُم بِهِ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ وَلَا تَتَّبِعُوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون மேலும் அனாதைகளின் செல்வத்தை அவர்கள் பருவ வயதினை அடையும் வரை நியாயமான முறையில் அன்றி நெருங்காதீர்கள் மேலும் அளவையிலும் நிறுவையிலும் நீதியை கடைபிடியுங்கள் எந்த மனிதன் மீதும் அவனது சக்திக்கு ஏற்பவே தவிர நாம் பொறுப்பு சுமத்துவதில்லை இன்னும் பேசும்போது நீதியுடன் பேசுங்கள் உங்கள் நெருங்கிய உறவினர் பற்றிய விவகாரமாயினும் சரியே மேலும் அல்லாஹுவின் உடன்படிக்கையை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள் நீங்கள் அறிவுரை பெற வேண்டும் என்பதற்காக இவற்றை கொண்டு அவன் உங்களுக்கு நல்லுரை கூறுகின்றான் மேலும் அவன் அறிவுறுத்துகின்றான் நிச்சயமாக இதுதான் என்னுடைய நேரான வழியாகும் எனவே நீங்கள் இதனை பின்பற்றுங்கள் வேறு வழிகளை பின்பற்றாதீர்கள் ஏனெனில் அவை நேரான வழியிலிருந்து உங்களை சிதறடித்துவிடும் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு நல்கியுள்ள அறிவுரைகள் இவைதாம் இவற்றின் மூலம் நீங்கள் தவறான வழியை தவிர்த்து வாழக்கூடும் ثُمَّ آتَيْنَا مُوسَى الْكِتَابَ تَمَامًا عَلَى الَّذِي أَحْسَنَ وَتَفْصِيلًا لِكُلِّ شَيْءٍ وَهُدًى وَرَحْمَةً وَهُدًى وَرَحْمَةً لَّعَلَّهُم بِلِقَاءِ رَبِّهِمْ يُؤْمِنُونَ وَهَذَا كِتَابٌ أَنزَلْنَاهُ مُبَارَكٌ فَاتَّبِعُوهُ وَاتَّقُوا وَاتَّقُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ பிறகு நாம் மூசாவுக்கு வேதத்தை வழங்கினோம் அவ்வேதம் நன்னடத்தையை மேற்கொண்டோருக்கு அருட்கொடையை நிறைவு செய்யத்தக்கதாகவும் அவசியமான ஒவ்வொன்றையும் விளக்கக்கூடியதாகவும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் அருள்மிக்கதாகவும் அமைந்திருந்தது மக்கள் தம் இறைவனை சந்திப்போம் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இஸ்ராயலின் வழித்தோன்றல்களுக்கு அவ்வேதத்தை நாம் வழங்கினோம் மேலும் இதே போன்று இவ்வேதத்தையும் நாம் தாம் இறக்கினோம் இது மிக்க அருள் வளமுடையது எனவே நீங்கள் இதனை பின்பற்றுங்கள் மேலும் இரையற்றமுள்ள போக்கினை மேற்கொள்ளுங்கள் உங்கள் மீது இரக்கம் காட்டப்படலாம் أن تقولوا مَا أُنْزِلَ الْكِتَابُ عَلَى طَائِفَتَيْنِ مِنْ قَبْلِنَا وَإِنْ كُنَّا عَنْ دِرَاسَتِهِمْ لَغَافِلِينَ أَوْ تَقُولُوا لَوْ أَنَّا أُنْزِلَ عَلَيْنَا الْكِتَابُ لَكُنَّا أَهْدَى مِنْهُمْ فَقَدْ جَاءَكُمْ بَيِّنَةٌ مِنْ رَبِّكُمْ رَبِّكُمْ وَهُدًى وَرَحْمَةً فَمَنْ أَظْلَمُ مِمَّنْ كَذَّبَ بِآيَاتِ اللَّهِ وَصَدَفَ عَنْهَا سَنَجْزِي الَّذِينَ يَصْدَفُونَ عن آياتنا سوء العذاب بما كانوا يصدفون எங்களுக்கு முன் சென்ற இரு கூட்டத்தாருக்குத்தான் வேதம் வழங்கப்பட்டிருந்தது அவர்கள் எதனை படித்தார்கள் கற்பித்தார்கள் என்பது பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று இனி நீங்கள் கூற முடியாது அல்லது எங்கள் மீது வேதம் இறக்கியருளப்பட்டிருந்தால் அவர்களை விட நல்ல முறையில் நேர்வழி நடப்பவர்களாக விளங்கியிருப்போம் என்றும் இனி நீங்கள் சாக்கு போக்கு கூறிட முடியாது உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றும் நேர்வழியும் அருட்கொடையும் உங்களிடம் வந்துள்ளது இனி எவன் அல்லாஹுவின் வசனங்களை பொய்யானவை என வாதிட்டு அவற்றை புறக்கணித்தானோ அவனை விட அக்கிரமக்காரன் யார் எவர்கள் நம்முடைய வசனங்களை புறக்கணிக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் புறக்கணித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக இழிவான தண்டனையை நாம் அளித்தே தீருவோம் هل ينظرون إلا أن تأتيهم الملائكة أو يأتي ربك أو يأتي يَأْتِيَ بَعْضُ آيَاتِ رَبِّكَ يَوْمَ يَأْتِي بَعْضُ آيَاتِ رَبِّكَ لَا يَنفَعُ نَفْسًا إِيمَانُهَا لَمْ تَكُنْ آمَنَتْ مِنْ قَبْلُ أَوْ كَسَبَتْ في إيمانها خيرا قل انتظروا إنا منتظرون என்ன இப்போது இவர்கள் தங்கள் முன்னால் வானவர்கள் வந்து நிற்க வேண்டும் அல்லது உம் இறைவனே வர வேண்டும் அல்லது உம் இறைவனின் தெளிவான சான்றுகள் சில வெளிப்பட வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கின்றார்களா உம் இறைவனின் சான்றுகளில் சில வெளிப்படும் நாளில் முன்னரே நம்பிக்கை கொள்ளாதவர்க்கும் அல்லது நம்பிக்கை கொண்டிருந்தும் அதனுடன் யாதொரு நன்மையையும் சம்பாதிக்காதவர்களுக்கும் அவருடைய நம்பிக்கை எவ்வித பயனையும் அளிக்காது எனவே நபியே இவர்களிடம் கூறும் சரி நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் நாங்களும் எதிர்பார்த்திருக்கிறோம் إن إِنَّ الَّذِينَ فَرَّقُوا دِينَهُمْ وَكَانُوا شِيَعًا لَّسْتَ مِنْهُمْ فِي شَيْءٍ إِنَّمَا أَمْرُهُمْ إِلَى اللَّهِ ثُمَّ ثُمَّ يُنَبِّئُهُم بِمَا كَانُوا يَفْعَلُونَ مَن جَاءَ بِالْحَسَنَةِ فَلَهُ عَشْرُ أَمْثَالِهَا وَمَن جَاءَ بِالسَّيِّئَةِ فَلَا يُجْزَى إِلَّا مِثْلَهَا وَهُمْ لَا يُظْلَمُونَ எவர்கள் தங்களுடைய தீனை நெறியை துண்டு துண்டாக்கி பல்வேறு குழுக்களாய் பிரிந்து விட்டார்களோ அவர்களோடு நிச்சயமாக உமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை அவர்களுடைய விவகாரம் அல்லாஹுவின் பொறுப்பிலேயே உள்ளது அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் அவனே அவர்களுக்கு அறிவித்துக் கொடுப்பான் எவர் இறைவனின் திருமுன் நன்மையை கொண்டு வருவாரோ அவருக்கு அதை போல் பத்து மடங்கு நற்கூலி உண்டு எவர் தீமையை கொண்டு வருவாரோ அவருக்கு அவர் செய்த தீமை அளவுக்குத்தான் தண்டனை கொடுக்கப்படும் மேலும் யாருக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது قُلْ إِنَّنِي هَدَانِي رَبِّي رَبِّي إِلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ دِينًا قِيَمًا مِلَّةَ إِبْرَاهِيمَ حَنِيفًا وَمَا كَانَ مِنَ الْمُشْرِكِينَ قُلْ إِنَّ صَلَاتِي وَنُسُكِي وَمَحْيَايَ وَمَمَاتِي لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ لَا شَرِيكَ لَهُ وَبِذَلِكَ أُمِرْتُ وَأَنَا أَوَّلُ الْمُسْلِمِينَ நபியே கூறுவீராக நிச்சயமாக என் இறைவன் எனக்கு நேரான வழியை காட்டிவிட்டான் அது முற்றிலும் சரியான கோணல் இல்லாத தீன் நெறியாகும் மன ஓர்மையுடன் இப்ராஹிம் கடைபிடித்து வந்த வழிமுறையும் ஆகும் மேலும் அவர் இணை வைப்பாளர்களில் ஒருவராய் இருக்கவில்லை கூறுவீராக நிச்சயமாக எனது தொழுகையும் என்னுடைய வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹுக்கே உரியனவாகும் அவனுக்கோ யாரும் இணையில்லை இவ்வாறே எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது மேலும் நான் இறைவனுக்கு கீழ்ப்படிவோரில் முஸ்லிம்களில் முதன்மையானவனாக உள்ளேன் قُلْ أَغَيْرَ اللَّهِ أَبْغِي رَبًّا وَهُوَ رَبُّ كُلِّ شَيْءٍ وَلَا تَكْسِبُ كُلُّ نَفْسٍ إِلَّا عَلَيْهَا وَلَا تَزِرُ وَازِرَةٌ وِزْرَ أُخْرَى ثُمَّ إِلَى رَبِّكُمْ مَرْجِعُكُمْ فَيُنَبِّئُكُم بِمَا كُنتُمْ فِيهِ تَخْتَلِفُونَ وَهُوَ الَّذِي جَعَلَكُمْ خَلَائِفَ الْأَرْضِ وَرَفَعَ بَعْضَكُمْ فَوْقَ بَعْضٍ دَرَجَاتٍ وَرَفَعَ بَعْضَكُمْ فَوْقَ بَعْضٍ دَرَجَاتٍ لِيَبْلُوَكُمْ فِي مَا آتَاكُمْ إِنَّ رَبَّكُمْ رَبَّكَ سَرِيعُ الْعِقَابِ وَإِنَّهُ لَغَفُورٌ رَّحِيمٌ மேலும் கூறுவீராக அல்லாஹுவே அனைத்திற்கும் அதிபதியாக இருக்க அவனை விடுத்து வேறொரு அதிபதியை நான் தேடுவேனா மேலும் எவரவர் எதனை சம்பாதிக்கின்றார்களோ அதற்கு அவரவரே பொறுப்பாளிகளாவர் மேலும் ஒருவரின் சுமையை மற்றவர்கள் சுமக்க மாட்டார்கள் பின்னர் நீங்கள் அனைவரும் உங்கள் அதிபதியிடமே திரும்ப வேண்டியுள்ளது அச்சமயம் நீங்கள் எதில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்களோ அதன் உண்மை நிலையை அவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி விடுவான் உங்களை பூமியில் பிரதிநிதிகளாக ஆக்கியவனும் அவனே உங்களில் சிலருக்கு வேறு சிலரை விட உயர்ந்த படித்தரங்களை அவன் வழங்கி இருக்கின்றான் அவன் உங்களுக்கு வழங்கியவற்றில் உங்களை சோதிப்பதற்காக நிச்சயமாக உம் அதிபதி தண்டனை வழங்குவதில் விரைவானவன் மேலும் நிச்சயமாக அவன் மாபெரும் மன்னிப்பாளனாகவும் பெருங்கருணையாளனாகவும் இருக்கின்றான்